வருஷ பிறப்பு எப்போ பிறக்குது அப்படின்னு கேட்டால் அது சித்திரை மாதம்தான் என்பதை மிக அருமையாக நிறுவி நம்முடைய முன்னோர்கள் அதை எப்படி பதிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்களை ஆறு பருவங்களாக பிரித்தார்கள் சித்திரை வைகாசி இளவேனில் ஆணி ஆடி முதுவேனில் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் குளிர்காலம்னு அர்த்தம் மார்கழி தை முன்பணி காலம் மாசி பங்குனி பின்பணி காலம் இதான் அந்த பன்னிரெண்டாக வைத்தது அதில் அவங்க முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா சித்திரை வைகாசி இளவேணிலுங்கிறாங்க இளவேணில் காலம் அதாவது மழை பெஞ்சு லேசாக மாசி மாதத்தில் மரம் தலைக்க பெய்யுமா வேப்பம்பூக்கள்லாம் பூத்திருக்கக்கூடிய இந்த அருமையான சித்திரை மாதம் நெடுநல் வாடை என்றொரு தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசனுக்கு அரண்மனை கட்டுவதாக இருந்தாலும் கூட அதை எப்போ தேர்ந்தெடுப்பாங்களா சித்திரை மாதத்து பத்தாம் நாளில் சூரியன் ஆகாயத்தில் பிரகாசிக்கிற போது அந்த நாளை தேர்ந்தெடுத்து அப்போ அதுக்கான அந்த அதை நிர்ணயிப்பார்களாம் அரண்மனைக்கான வானம் தோன்றுகிற வேலையை நிர்ணயிப்பார்களாம் அப்போ சித்திரையில் தான் எல்லா நிகழ்வுகளும் தொடங்குகிறத அன்றைக்கே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் சித்திரை மாதத்துக்கு அத்தனை பெருமை இருக்குது இன்னும் கூட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்த நாயனாருடைய விழா கொண்டாடுவாங்க இப்போ நம்மெல்லாம் இந்த அக்கௌண்ட் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் பாருங்க மார்ச் முப்பத்தொன்னில் எல்லா இடத்துலையும் கணக்கு முடிக்கிறதா சொல்லுவாங்க அதுபோல் இந்த பங்குனி முப்பத்தொன்று முடிஞ்சு அந்த கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கக்கூடிய அவர் யாருன்னு கேட்டால் யமதரவனுக்கு பக்கத்தில் ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பார் அவர் பேர் சித்திரபுத்தன் அவருக்கான விழாவாக என்ன கொண்டாடுவாங்கன்னா தெற்கு பகுதியிலெல்லாம் பொங்கல் வச்சு விழா கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லைங்க கிராமங்கள் தோறும் இந்த சித்திரை ஒன்றாந்தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று சித்திரை ஒன்றாந்தேதி சாவடிகள் தான் பொது இடம் அந்த பொது இடத்துல எல்லாரும் கூடி அன்றைக்கு எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கையில் விசிறி கொடுப்பாங்க அதாவது கைதான் ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அவங்களுக்கு கை தான் ஃபேனு இப்படி வச்சு வீசணும் வேற ஒன்றும் இல்லை அது தென்னை விசிறியாக இருக்கலாம் அது பனை ஓலை விசிறியாக இருக்கலாம் இந்த விசிறியை கொடுத்து பஞ்சாங்கம் படிப்பாங்க பிறகு சுண்டல் கொடுப்பாங்க பானக்கரம்னு ஒன்று இருக்கும் இந்த பானக்கரம்னா என்ன அப்படின்னா வெள்ளம் அல்லது கருப்பட்டி எலுமிச்சம்பளம் புளி இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அழகான நம்ம அருந்திர பானம் மாதிரி கொடுப்பாங்க அது எல்லாரும் வாங்கி குடிப்பாங்க கோடை காலத்துக்கு ஏற்ற அருமையான ஒரு பானம் அதுதான் அது முடிஞ்ச உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பேரை போய் நள்ளிரவில் அந்த பத்து மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்குள்ள அந்த நிலவனுடைய கோடு போய் பார்க்க போவாங்க பிறை பார்க்க போவாங்க அது எதுக்கு தெரியுங்களா இந்த கம்மாக்கள்லேயே ஊருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிலவனுடைய கோடு எப்படி உயர்ந்திருக்கோ அதை வச்சு அந்த ஆண்டு மழை பெய்யும்னு ஒரு நம்பிக்கை அது வடக்கு நோக்கி உயர்ந்திருக்கிறதா தெற்கு நோக்கி உயர்ந்திருக்கிறதாங்கிறத பார்க்கறது இப்போ தொலைக்காட்சியில் சொல்கிறாங்கல்ல மழை வரும் வராதுங்கிறத அதை அன்னைக்கு நம்மவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பிறை வச்சு உணர்ந்தாங்க அதுதான் நம்முடைய பாரம்பரியமான முறை அது இதெல்லாம் சித்திரையில் நடக்கும் அது மட்டும் இல்லை விஜய ஆண்டு முடிஞ்சு ஜெய ஆண்டு தொடங்கியிருக்கு அந்த ஜெய வருஷம்ங்கிற போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி ஏற்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய விஜீபவ அப்படின்னு வடமொழியில் வாழ்த்துவாங்க வெற்றி உங்களுக்கு தான் அதுபோல இந்த ஜெயமாண்டு நமக்கு நம் நாட்டிற்கு ஏன் உலகத்துக்கு வெற்றியை தர வேண்டும் என்று அருமையாக வாழ்த்தி இன்றைக்கு இந்த அருமையான புத்தாண்டுக்கு ஏற்ற தலைப்பு என்ன அப்படின்னா தரணி போற்றும் தமிழ் பண்பாட்டிற்கு பெருமை சேர்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தரணி போட்டும் தமிழ் பண்பாட்டிற்கு காரணம் மங்காத பழமையா மாறி வரும் புதுமையா எது நம்முடைய பண்பாட்டுக்கு பெருமை சேர்க்குது ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பண்பாடு இருக்கும்பாங்க நம்முடைய தமிழகத்திற்கென்று மிகச்சிறந்த பண்பாடு உண்டு இப்போ நான் சொன்ன பாருங்க மாதம் பிறக்குதுன்னு சொன்னாலோ அதுக்கான சிறப்பு தனியாக உண்டு சித்திரை மாதத்துக்கு இத்தனை பெருமைகள் நான் வருஷப்படுத்தி சொன்னேன் உறவுகளை புதுப்பிக்க நண்பர்களை அழைத்து கலந்துரவாட வேப்பம்பூ பச்சடியில் அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பம்பூ பச்சடியில் அருமையான அந்த கருப்பட்டியோ வெள்ளமோ கலந்து சாப்பிட வாழ்க்கை இனிப்பும் கசப்பும் கலந்தது தான் என்பது போல அந்த முதல் நாளில் இத்தனை வேலைகள் பார்க்க இறைவனை வணங்க இவ்வளவும் செய்து நாம் இந்த புத்தாண்டை தொடங்குகிறோம் இதில் எது நம்முடைய பண்பாட்டிற்கு பெரிதும் காரணமாக இருக்குது மங்காத பழமையா ஆமான்னு சொல்வதற்கு மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மாறி வரும் புதுமையா அதுக்கும் ஆமான்னு சொல்ல ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க எதுனால ஆமான்னு சொல்ல மூணு பேர் வருவாங்க அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆனாலும் இது யார் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னால் எங்களை காட்டில் உங்களுக்கு தான் அந்த பங்கு இருக்குது என்ன பங்குன்னா இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்க போது நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு சொல்லிட்டு வர்றப்பே உங்களுடைய முகத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியணும் ஆகா இவங்க எவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க அந்த ஆர்வத்துக்கு ஏற்றபடியாக நாம் கொடுக்கணும் ஏன்னா வகுப்பில் பாடம் எடுக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன் பையன் சோர்வடைஞ்சா நம்ம உடனடியாக அவனை தயார் பண்ணணும் அன்னைக்கு ஒரு பையன் லேசாக கண் அசந்தான் வகுப்பில் அந்த பக்கம் மாறி உட்கார் அப்படின்னு அங்கே தூக்க வராது சார் அப்படின்னா அதை வாஸ்துப்படி படுத்திருக்கான் அவனை என்ன பண்ணுவீங்க எல்லாத்துக்குமா வாஸ்து பார்ப்பாங்க இப்போ இங்கே பேச வந்திருக்கவங்க மங்காத பழமை தமிழகத்தினுடைய பெருமைன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ஆண்டு பழமைங்க இன்னைக்கும் கூட ஆற்றங்கரை நகரங்களில் பல நாடுகளில் பல நகரங்கள் உயிரோட்டம் இல்லாமல் இருக்க நம் நாட்டில் தீட்டப்படாமல் இருந்தாலும் அது கத்தி தான் மீட்டப்படாமல் இருந்தாலும் அது வந்து வீணைதான் அதுபோல நீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது ஆறு தான் அந்த ஆற்றங்கரை நாகரிகத்து நகரங்கள் இன்றைக்கு அருமையா இருக்குது அழகா சொல்லுவார் பாரதி தமிழ் மொழிக்கு என்ன வயசுன்னு கேட்டா இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிம்பார் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடத்தையும் பெரிய பெரிய இந்த சர்ச்சையும் காமி சொல்லுவாங்க இது முந்நூறு வருஷ பழசு அது நானூறு வருஷ பழசு ஏன்னா அவன் நாடு ஐநூறு வருஷம்தான் ஆச்சு வந்து அப்படி சொன்னவனே எனக்கு சிரிப்பு வரும் எங்கள் ஊருக்கு வாயா ஆயிரம் வருஷ பழசு ஆயிரம் வச்சுருக்கோம் நாங்கள் ஆயிரம் வருஷம் பழசு எங்கிட்ட தஞ்சை பெரிய கோயிலா ஆயிரம் வருஷம் ஆச்சு கட்டி மகாபலிபுரம் கோயில் ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு இன்னைக்கு அவ்வளோ பிர பிரமாதமாக இருக்குது இத்தனை பெருமை நமக்கு இருக்குது மங்காத பழமை மாறி வரும் புதுமைன்னு என்ன அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அதனுடைய சிறப்பு அந்த புதுமைக்கு ஏற்றபடியாக இன்னைக்கு நீங்கள் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்தா தமிழ்நாடு அளவுக்கான நம்முடைய அந்த பயன்பாடுகள் மற்றவற்றில் நம்ம முன்னுக்கு இருக்கிற அளவுக்கு யாரும் இல்லைங்க ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா திரைப்படங்களோட வடநாட்டில் ஹிந்தி படத்திற்கு அதிகமான தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றவர்கள் யாருன்னு பார்த்தா நம் தமிழகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் காரணம் இடைவிடாத உழைப்பு நம்மகிட்ட இருக்குது நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளுகின்ற தன்மை நம்மகிட்ட உண்டு இதைத்தான் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க இங்கே பேச வந்திருக்கவங்களை பற்றி நான் சின்னதாக ஒரு குறிப்பு கொடுக்குறேன் யார் யார் பேச வந்திருக்கா அப்படின்னா மங்காத பழமை என்று பேசுவதற்காக இங்கே அணித்தலைமை ஏற்றுக்கிறவங்க நல்ல பாரம்பரியமான பேச்சாளர் திருச்சி உரும தமிழ் பேராசிரியராக இருப்பவர்கள் நல்ல பேராசிரியை நல்ல அருமையாக பாடுவாங்க இனிமையாக பேசுவாங்க அந்த கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் நல்ல பேராசிரியர் டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே மங்காத பழமை என்று பேச வந்திருக்கிறார்கள் அதே அணியில் பேசுறதுக்கு வந்திருக்கிறவர் அவரும் அதே மாதிரி பழமையும் பெருமையும் மிக்க அந்த அவர் வேலை பார்க்குற ஊர் வந்து பெருந்துறை அந்த பெருந்துறையில் அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மெட்ரிக் பள்ளியினுடைய தமிழ் பேராசிரியர் இருக்கிறார் போன ஆண்டு இவரிடம் படித்த மாணவி தான் மாநில அளவில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்றார் என்றால் நல்ல ஆசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அடுத்து வந்திருக்கவங்க அவங்க சொந்த ஊர் நாகர்கோயில் அங்கே கடற்கரையில் கிளம்பி வந்திருக்கிறாங்க நல்லா அருமையாக பாடுவாங்க இனிமையாக பேசுவாங்க பயணம் பண்ண அஞ்ச மாட்டாங்க எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி அவருடைய அந்த பயணங்கிறது என்ன ஆர்வம் அது மட்டும் இல்லை ஏறினோடனே தூங்கிடுவாங்க பஸ்ஸில் அவன் சந்திரமண்டலத்துக்கே போனாலும் கவலை இல்லை ஒரு தடவை நாகர்கோவில் பஸ் டிப்போல போய் இருக்கு வண்டி கண்டக்டர் கெஞ்சி இறக்கி விட்டுருக்காரு இதுக்கு மேலே போகாத வண்டினாராம் நான் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுவாங்க அருமையா பேசுவாங்க கவிஞர் மலர் விழி அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க இந்த மூணு பேரும் மங்காத பழமை சாதாரண பழமை இல்லை மங்காத பழமை சரி அப்புறம் மாறி வரும் புதுமை இதில் பேசுவதற்காக புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிறார் நல்ல கல்வியாளர் நல்ல கவிஞர் நல்லாசிரியர் விருது ஜனாதிபதியத்தில் பெற்றவர் ஒரு பள்ளியை அவர்கள் பிரமாதமாக நிர்வகித்து வருகிறார் சாகித்ய அகாடமியினுடைய அந்த குழு உறுப்பினர் இத்தனை பட்டங்களை கொண்டிருக்கூடிய தங்க மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அடுத்த அமர்ந்திருப்பவர்கள் இப்போ எல்லாரும் ஆசிரியர்னு சொன்ன மாதிரி அவங்க படித்தது வந்து பிஇ பொறியியல் படிச்சிருக்கிறாங்க பிறகு எம்டெக் முடித்து இங்கே சென்னையில் மாமல்லன் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்க வளர்ந்து வருகின்ற பேச்சாளர் திருமதி அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அவர் தான் வந்திருக்கிறவர் அவரை பார்த்தோன்னே நான் கேட்டேன் ஏன் இப்படி மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நல்லா எப்போதும் ஆரோக்கியமாக மனதும் உள்ளமும் கொண்டவர் அதோடு மட்டுமில்லை அருமையாக பாடுவார் அவருடைய பாட்டு கேட்கத்தான் பெருங்கூட்டம் எங்கள் இடத்துல எல்லா இடத்துலையும் வரும் அவருடைய தந்தையார் மிகச்சிறந்த தமிழறிஞர் அவருடைய ஊர் எதுனா தாரமங்கலம் சேலத்துக்கு பக்கத்தில் தாரமங்கலம் அங்கிருந்து வந்திருக்கிறாரு இனிமையா பாடுவார் அருமையா பேசுவார் தாரமங்கலம் செந்தில்குமார் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க இந்த புத்தாண்டு மங்காத பழமையா மாறி வரும் புதுமையா என்பதை தீர்மானிக்கட்டும் என்று சொல்லி இப்போது பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் நான் அழைக்கிறேன் முதல்ல மங்காத பழமையே என்று பேசுமாறு நம்முடைய பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நடுவர் பெருந்தகை அவர்களே இருக்க இருக்க பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக வீற்றிருக்கிற நீங்கள் வெள்ளை வேட்டி அணிந்திருக்கிற ஒரு பச்சை தமிழர் பசுந்தமிழர் பழந்தமிழர் பழமையை ஒருபொழுதும் மறக்காத மங்காத தமிழ் உங்களுடைய தமிழ் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இவங்க மாதிரி தான் எல்லாரும் பேசணும் அமுத சுரவியை போல அள்ள அள்ள குறையாத கருத்துக்களை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற இலக்கிய வழக்கறிஞர் பெருமக்கள் இந்த கூட்டணியை பார்த்தால் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் உலகத்திலே அறநூறு மொழிகள் இருக்கின்றன அந்த மொழிகளுக்குள்ளே முன்னூறு மொழிகளுக்குத்தான் எழுத்தும் இலக்கணமும் இருக்கின்றன அதில் ஐந்து மொழிகள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகால பழமையை கொண்டிருக்கின்றன அதிலே ஒன்று நம்முடைய தாய் தனி தமிழ் என்று சொல்லிக் கொள்வதிலே நமக்கு பெருமை ஏன்னா சில மொழிகள் இருக்கும் அதை பேச மாட்டாங்க அது மொழியாக மட்டுமே இருக்கும் சில மொழிக்கு எழுத்து இருக்காது வரி வடிவம் இருக்காது லிபி இருக்காது ஆனால் வரி உண்டு சொல் உண்டு எல்லாம் உண்டு இந்த தமிழுக்கு தான் சொன்னா அதனுடைய அருமை தான் தனிச்சிறப்பு ஆ அது மட்டுமா கிரேக்கத்தை போற்றினார்கள் ஆட்சி மாறியதும் காணாமல் போனது ஹீப்ரு மொழியை பாராட்டினார்கள் அது தேவ பாஷையாகிவிட்டது சமஸ்கிருதத்தை கொண்டாடினார்கள் அது இன்றைக்கு மக்களிடத்தில் பேச்சு மொழியாகவே இல்லை மந்திர மொழி அது சீனத்தை போற்றினார்கள் வெறும் சித்திரம் படம் படமாக இருந்தது நுண்ணிய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியவில்லை ஆனால் தமிழ் மொழி ஒன்றுதான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையை கொண்ட இலக்கண இலக்கியத்தை கொண்டிருக்கிறார் சொல்லுகிறோம் தரணி போற்றுகிற தமிழ் பண்பாட்டிற்கு பெரிய பெருமையை தொடர்ந்து சேர்த்து கொண்டிருப்பது மங்காத அதனுடைய பழமை அதுதானே ஐயா சிறப்பு நற்றினை நல்ல குறுந்தொகை நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை பத்து பாட்டு என்று தமிழ் மங்காத நிலையிலே இருக்கிற அந்த பழமை சிறப்பா அல்லது புதுமை புதுமை என்று பேசிக்கொண்டு காலையில் வேக் பண்ணி பிரஷ் பண்ணி டிஃபன் பண்ணி பிளே பண்ணி ஒர்க் பண்ணி தமிழை பண்ணி மொழியாக மாற்றி இருக்கிறீர்களே அப்புறம் ஏன் பன்றி காய்ச்சல் வராது ஐயா தமிழினுடைய பெருமையை குலைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு புதுமை என்ற பெயரிலால் அது மட்டுமா தமிழனுடைய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு தெரியுமா உலகத்திலேயே முதன் முதலாக யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் என்று இன்றைக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அதை முதன் முதலாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் தமிழன் ஆகவேதான் வாழை இலையை விரித்து அதிலே உணவு போட்டு சாப்பிடுகிற பண்பாட்டை உலகத்திற்கு அவன் கற்றுக் கொடுத்தான் இதைத்தான் இன்றைக்கு யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் என்று பின்னால் வந்தவர்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல தினம் புது பிரஸ்ல பல் வளர்க்கறது தமிழன் தானே அந்த காலத்துல வேப்ப குஞ்சியை ஓடிச்சு அப்படி தூக்கி போட்டுருக்கான் இன்னைக்கு சில பேர் வெள்ளி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரசா வச்சுக்கிட்டு இதிலும் தமிழனுக்கு இன்னொரு பெருமை இன்றைக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் புதுமை கலாச்சாரம் என்று ஆனால் தமிழன் தான் முதல் முதலாக உலகத்தில் வேட்டி என்று அளவில்லாத ஒரு ஆடையை ஏற்படுத்தினான் ஏன் தெரியுமா யாரு வந்தாலும் வீட்டுக்கு எடுத்து கட்டிக்க கொடுக்கலாம் ஐயா அளவு பத்தலன்னு சொல்லுவான் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் டைட் பண்றேன் டைட் பண்றேன்னு தமிழ் பண்பாட்டையே டைட் பண்ணிட்டீங்களே ஐயா வெடிச்சு போறியா போடுக்கு சிலவேர் அப்படியே ஐயா பழமை என்றால் அழகு பழமை என்றால் பெருமை பழமை என்றால் ஒழுங்கு பழமை என்றால் இலக்கணம் பழமை என்றால் தாய்மை ஆனால் உங்கள் புதுமை அப்படியா பழமை போட்டு கொடுத்த அடிப்படையிலே எழுந்து நின்றால்தான் உங்கள் புதுமைக்கு பெருமை அந்த பழமையை விட்டுவிட்டு உங்களால் எங்கும் போக முடியாது ஒன்றும் இல்லை ஐயா வழிபடுவதற்கென்று ஒரு முறை வைத்தான் விளையாடுவதற்கென்று ஒரு கலை வைத்தான் அம்மாவும் பிள்ளையும் எப்படி விளையாடுறாங்க தெரியுமா நீங்க பாத்திருக்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அம்மா வெறும் கையை வச்சுக்கிட்டு அதுல சோறும் இருக்காது பருப்பும் இருக்காது நெய்யும் இருக்காது ஆனா அம்மா எப்படி சொல்லுவா சாதம் போட்டு நெய் ஊத்தி பருப்பு போட்டு கடைஞ்சி கடைஞ்சி கடைஞ்சி எதிர் விட்டு தாத்தா வருவாய் பக்கத்து விட்டு பாப்பா வருவாய் எல்லாம் வெறுங்கை தான் ஒண்ணுமே இருக்காது ஆனா எல்லாம் கொடுத்துட்டு அம்மா ஒண்ணு செய்வா அப்படி நண்டூறுது நரியூறுது நண்டூறுது நரியூறுதுன்னு அந்த பிள்ளைக்கு கிச்சு கிச்சு மூட்டி கலகலக்க வச்சு சிரிக்க வைப்பா இதை வேடிக்கையாக பார்க்கும்போது இது என்னடா பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் தமிழன் விளையாட்டில் கூட ஒரு பண்பாட்டை வைத்தான் எப்படி தெரியுமா ஒரு பொருளை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்த பிறகு சிரிக்க கற்றுக்கொள் என்ற பெரிய பண்பாடையா அது வந்துருமா அவ்வளவு சாதாரணமா டொனேஷன் முடிஞ்சு அந்த வருஷம் பூரா கழுவப்பட்டுக்கிட்டே இருப்பான் கொடுத்துட்டு வந்து புடுங்கிட்டு போயிட்டானான்னு வருத்தப்படுறானே பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்த பிறகு மகிழ்ச்சியாக சிரிக்க வேண்டும் இந்த பண்பாடு இன்னைக்கு இருக்குதா வருங்காலத்துல பிள்ளைகள்லாம் இதன் நிச்சயமா பின்பற்றுவார்களா ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க வழிபாடுங்கிறது ஒரு ஒப்பற்ற கலை தமிழன் இன்றைக்கு தமிழ் பாடல்களை கேட்பதற்காக கடவுளே ஓடி வர்றான் உண்டா இல்லையா ஸ்ரீரங்கத்து பெருமாளு பாய சுருட்டிக்கிட்டு தமிழ் புலவம் பின்னால ஓடுறானா ஏன் அவன் இன்ப தமிழை கேட்க வேண்டும்ங்கிற காரணத்தினால அதனாலதான் நான் பாடினா சைவத்திலே சொன்னான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல்லாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழன் பண்பாட்டை விட்டு விலகி போய்விடுவானோ என்ற அச்சத்தின் அடிப்படையிலேதான் இந்த வாதங்களை இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் இந்த உள்ளங்களில் விதைக்கிறோம் வருகிற காலத்திலாவது மொழியை பேசுகிற பொழுது நான் தமிழன் என்று ஏன் உயர்ந்து நில்லுங்கள் விருந்தோம்புகிற பொழுது இது தமிழனுடைய பண்பாடு என்று எடுத்து சொல்லுங்கள் குழந்தைகளை வளர்க்கிற பொழுது தமிழ் கலைகளை கற்றுக் கொடுங்கள் ஆகவேதான் வெளிநாட்டவர்கள் தமிழை பாராட்டுகிறார்கள் நம் நாட்டவர்கள் தமிழை மறக்கிறார்களே எக்காலத்திலும் தமிழ் தரணி போற்றக்கூடிய பெருமையை பெறுவது அதனுடைய புதிய முயற்சிகளால் அல்ல பழமையான மங்காத சிறப்புகளால் தான் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகா கேட்டிருக்காங்க உறவை உணவை மகிழ்வை பழமை தந்தது புதுமை தருமா இந்த கேள்விக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லணும் எனக்கு இவங்களை பார்த்தா பாவமாக இருக்கு பாவம் முதல்ல இந்த போர்டு போட்டால் இங்கே என்ன ஆகிறது வாங்க தங்கமூர்த்தி ஐயா அவர்கள் என்னானாலும் கவலை இல்லைன்னு வர்றாரு சகோதரி விஜய சுந்தரி அவர்கள் வணக்கம் பாட்டு சுந்தரி அவர்கள் வந்தார்கள் நிறைய பேசினாங்க நடுவர் அவர்களே இன்றைக்கு நம்முடைய மாறி வரும் புதுமை தான் நம்ம பேச போற தலைப்பு ஒரு சமூகம் என்பது ஒரு மரம் மாதிரி அதுல பண்பாடு என்பது வேர் மாதிரி இந்த வேர்களுக்கு சருகுகள் ஒருபோதும் பெருமை சேர்க்காது தளிர்கள் தான் பெருமை சேர்க்கும் என்பதை நான் அடித்து சொல்கிறேன் அப்ப மாறி வரும் புதுவை என்பது அன்றாடம் துளிர்த்து கொண்டிருக்கிற தளிர்களைப் போல அந்த தளிர்களைப் போலத்தான் மாறி வரும் புதுமை இன்றைக்கு வெற்றி நடைபெற்று கொண்டு பழமையை மங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர் சொன்னார் ஒரு காலத்திலே மேலாடை அணியாத சமுதாயம் ஒன்று இருந்தது யாரும் மேலாடை அணிவதில்லை அதற்கு பிறகு நவீன ஆடைகளை அணிவதற்கு மனிதன் கற்றுக்கொண்டான் எங்கள் ஊரில் ஒரு தையல்காரர் இருக்கார் ரொம்ப புதுமையாக செய்வார் நிறைய ஆடைகளை புதுமையாக தைப்பார் அவர் அவருடைய கடையில் ஒரு புதுமையான ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தார் இப்போ எல்லா இடங்களையும் நீங்கள் அந்த புதுமையான வாசகத்தை பார்க்கலாம் God makes a man but a tailor made him gentleman அப்படின்னு அவர் எழுதி போட்டிருந்தார் ஒரு தையல் கடைக்காரருக்கு ஒரு அழகான வாசகம் எழுத தெரிந்திருக்கிறது எனக்கு தெரிந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை அதிகாலையில் எழுந்து படிக்க சொல்லி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு மாணவனும் ஆசிரியர் சொல்றதை கேட்கல அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப பள்ளிக்கூடத்தில் ஒரு பலகையில் அவர் அழகாக எழுதி போட்டிருந்தாரு ஒரு கவிதை மாதிரி எழுதி போட்டிருந்தாரு மூன்று மணிக்கு எழுந்தால் அவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுந்தால் அவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுந்தால் அவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுந்தால் அவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுந்தால் அவன் எருமை மாடு என்று அவர் எழுதி ஒரு ஆசிரியருக்கு ஒரு புதுமையாக யோசிக்க தெரிகிறது பழமையான ஆசிரியராக இருந்தால் கையில வந்து ஒரு குச்சி வச்சு அவனை அடிச்சு இப்ப ஆசிரியர்கள் அவனை முறைக்க கூட முடியாது வாழ்க்கையை புதுமையாக யோசித்துக்க தெரிய வேண்டும் ஒரு சமூகம் புதுமையை ஒதுக்கிவிட்டு வாழவே முடியாது அன்றைக்கு எப்படி இருந்தார்கள் என்றால் தமிழ் பற்றி இன்றைக்கு விஜயசுந்தரி அவர்கள் பேசினார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழ் என்று பாடினார்கள் நிறைய பாடினார்கள் கல்வெட்டுகளில் பிராமி என்கிற எழுத்து முறை இருக்கிறது அதெல்லாம் நம்மளால படிக்க முடியாது இன்றைக்கு அந்த தமிழ் ஓலைச்சுவடிகளில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த தமிழ் கரையான்களுக்கு உணவாகிக் கொண்டிருந்த தமிழ் இணையதளங்களில் கம்பீரமாய் எழுந்து நடக்கிறது என்பதை யாரும் இங்கே மறுத்துவிட முடியாது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து நிலங்களோடு அடங்கி கிடந்த தமிழன் ஆறு கண்டங்களை ஆழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதே போல இயல் இசை நாடகம் என்று முத்தமிழோடு முடங்கி போயிருந்த தமிழன் இன்றைக்கு கணினி தமிழோடு கைகுலுக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா அதே போல இந்த நவீன யுகத்தில் ஆன்லைனும் பென் டிரைவும் இல்லாத உலகத்தையும் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது நீங்க பாஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ பேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு கோடி பேர் பேஸ்புக் பயன்படுத்துறாங்க தமிழை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் உலகத்திலே எந்த ஒரு மூலையில் இருக்கிற தமிழன் இங்கே கடைக்கோடில் கிராமத்தில் இருக்கிற ஒரு தமிழனோடு இணையதளங்களிலே உறவாடி கொண்டிருக்கிறார் மெமரி சிப்ல ஒரு தமிழையே அடக்கி போய் விடுகிறான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் நடுவர் அவர்களே நடந்த செய்தி யாழ் நூலகம் இருந்தது தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் யாழ் நூலகம் அந்த யாழ் நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே எரிக்கப்பட்டது அதுபோல ஒரு வன்முனை நடந்ததே கிடையாது தொண்ணூத்தி ஏழாயிரம் நூலக நூல்களை கொண்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த நூலகம் எரிந்து போய்விட்டதே ஏடுகளெல்லாம் எரிந்து போய்விட்டதே என்று உலகமே கவலைப்பட்ட நேரத்தில் கவலைப்பட வேண்டாம் தொண்ணூத்தி ஏழாயிரம் நூல்களையும் நாங்கள் இணையதளங்களில் பதிந்து வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்களே அதுதான் நம்முடைய வெற்றி பழமை மங்காமல் பாதுகாப்பது எது என்றால் நவீனம்தான் மங்காமல் பாதுகாக்கிறது யாதும் ஊரே யாவரும் கீழ் என்று கணியன் பூங்குடனார் எழுதினார் ஆனால் ஐநா சபையிலே அதை அழியாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே அதுதான் புதுமை அதே போல லண்டன் மாநகரத்திலே அண்டர் கிரவுண்ட் ரயில்ல பூமிக்கு கீழே ஓடுகிற ரயில்ல இங்கே கவிதைகள் எழுதி போட்டிருப்பாங்க ஏராளமான கவிதைகளை வரைந்து வைத்திருப்பார்கள் லண்டனில் ஓடிக்கொண்டிருக்கிற பூமிக்கு கீழே ஓடுகிற ஒரு ரயிலிலே குறுந்தொகை பாட்டை யாயும் யாயும் யாராகியரோ செம்புல பெயர் நீல் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தமிழ் என்று நீங்கள் சொன்ன தமிழை லண்டனிலே இருக்கிற ஓடுகிற ரயிலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் நவீனத்தினுடைய வெற்றி என்பதை நாம் மறந்துவிட முடியாது பாட்டை எழுதின ஆசிரியர் பேர் கூட தெரியாதுங்க செம்புல பெயல் நீரார்னே போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா பாட்டு வரியிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க அணிலாடு முன்றிலர் ஒருத்தர் பேர் பேர் இல்லை வரி எடுத்துக்கிட்டாங்க அவருக்கே தெரியாது தான் பாடல் லண்டனில் இருக்கக்கூடிய சப்வேல போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் கூட அதை உயிரோடு வைக்கணும்னா புதுமையை புகுத்தினா தானே முடியும் சொல்லுங்க நவீனம் தான் நமக்கு தேவை நவீனம் இல்லாமல் ஒரு உலகத்தில் வாழவே முடியாது இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு இருக்கிற அறிவு கூர்மை மாதிரி யாருக்குமே இருக்காதுங்கய்யா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன்ட்ட உங்கள்கிட்ட ஒரு ஐக்கியூ டெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு பையன்ட்ட ஒரு கேள்வி கேட்டார் கடலுக்கு நடுவில் ஒரு மாமரம் இருக்குப்பா அந்த மாமரத்தில் இருக்கிற மாங்காயை பறிச்சுக்கிட்டு வரணும் நீ எப்படி பறிச்சுக்கிட்டு வருவ அப்படின்னு இவர் கேட்டார் அந்த மிஸ் கேட்டாங்க இந்த பையன் ஒரு பையன் நான் சொல்கிறேன் மிஸ் அப்படின்னா சொல்லுப்பா அப்படின்னாங்க என்ன மிஸ் மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னா கடல் நடுவில் ஒரு மாமரம் இருக்குது அதில் இருக்கிற மாங்காயை நீ பறிச்சுக்கிட்டு வரணும் எப்படி பறிச்சுக்கிட்டு வருவ நான் ஒரு பறவை மாதிரி மாறிடுவேன் மிஸ் பறவை மாதிரி மாறி நான் போய் பறிச்சுக்கிட்டு வந்துடுவேன்னு அந்த பையன் சொன்னான் அந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த குழந்தைய முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டியிருக்கணும் அந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்க உன்னைய பறவை மாதிரி உங்கள் அப்பனா மாற்றுவான் அப்படின்னு கேட்டாங்க உடனே இந்த பையன் கேட்டான் நடுக்கடலில் மாமரத்தை உன் தாத்தனா வச்சான் அப்படின்னு அவன் கேட்டான் அருமை அருமை இந்த அறிவு திறன் அவன்கிட்ட தானே இருக்கு பழமையெல்லாம் மங்காமல் இருப்பதற்கு காரணமே மாறி வருகிற புதுமைதான் இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தருகிறது இளம் இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கு இந்த புதுமை அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது ஒரு கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் காவிரி ஓடி வரும் உன் தோள்கள் இரண்டு தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும் நீட்டி படுத்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புதுப்பாதை வெறும்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்றான் தாரா பாரதி என்கிற கவிஞன் இளைஞர்களுடைய கரங்களில் இன்றைக்கு இந்த உலகம் சுழன்று வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட உலகம் சுழன்று வருவதற்கு மாறி வரும் புதுமைதான் காரணம் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் நிமிர்ந்து நெல் என்று நீங்கள் தீர்ப்பை கொடுத்து எங்கள் எல்லோருக்கும் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து வெற்றி வேட்பாளர்களாய் எங்களை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் அவர் பேச பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன அப்படின்னா இவங்க பேசுகிறப்பையும் நல்லா இருக்குது அவங்க பேசுகிறப்ப நல்லா இருக்கு நம்ம குழப்பம் இல்லாமல் தான் வந்தோம் இனிமே தான் ஆரம்பிக்கும் அதில் தான் நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் வீட்டில் முதல்ல குழப்பம் குழம்பு கொஞ்சம் தெளிவாக இருக்க ரசம் அதனால் தீர்ப்பு வர்ற வரைக்கும் குழம்பி தான் உட்காந்துருக்கணும் அழகாக சொன்னார் பாருங்க உடனே இப்போ உங்கள் அப்பெல்லாம் பறவையை மாற்றுவான்னு கேட்டால் கடலுக்கு நடுவில் மாமரத்தை உங்கள் தாத்தனா வச்சான்னு கேட்டால் என்ன அழகாக இருக்குது பாருங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அருமையான ஞானம் ஒரு பையன் அவங்க அப்பாட்ட அவன் சொல்லணா எப்பா அந்த கடைசி வீட்டில் ஒரு ஆளை நீங்கள் சொல்லவே இல்லை பெரிய அறிவாளின்னு அவர் மகன் பெயிலாக போயிட்டான்ப்பா அப்படியா அப்போ நீயே அப்படின்னு இருக்காரு ஏப்பா அறிவாளி மகனே பெயிலாக போயிட்டா அப்புறம் நான் பாஸ் பண்ணி அப்படின்னு எவ்வளோ துல்லிதமாக ரிசல்ட் சொல்கிறாங்க பாருங்க அழகாக பேசியிருக்கிறாரு வாங்க ஐயா பழமைதான் என்று பேச ரவிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த பாங்கறிந்த பட்டிமன்றத்தினுடைய நல்லதொரு நடுவராக வீற்றிருக்கக்கூடிய குடிமி வைக்காத நாட்டாமையே சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவரே மாட்டு வண்டியிலே வந்து எங்கள் அணிக்கு தீர்ப்பு எழுதாமல் ஏசி போட்ட இனோவா காரிலே வந்திருந்தாலும் பழமையின் பெருமைக்கே தீர்ப்பு எழுத காத்திருக்கிற எட்டுப்பட்டி ராசாவே உங்கள் பாதம் பணிந்து என் வாதம் தொடங்குகிறேன் ஏதோ ஏழைக்கேத்த இனோவா வச்சிருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி நடுவர் அவர்களே பொய்யை கூட அலங்கார வார்த்தைகளை போட்டு சொல்லுகிற பொழுது மெய்யாக தோன்றும் என்பதற்கு எங்கள் எதிரணியை சார்ந்த சகோதரரினுடைய பேச்சே சாட்சி நான் தெரியாம கேட்கிற நடுவர் அவர்களே சாதாரணமான என்ன சொன்னாரு லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த பாதாள ரயில்ல கூட எதை எழுதி போட்டிருக்காங்க இந்த பாடல்களை எழுதி போட்டிருக்காங்களா நான் கேட்டேன் பாடலை எழுதி போட்டாங்க சரி எந்த பாடலை எழுதி போட்டாங்க நடுவர் அவர்களே நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற புது கவிதைகளையா மரபு மீறிய கவிதைகளை எழுதி போட்டாங்க எங்களுடைய சங்ககாலத்து கவிஞனுடைய வரிகளைத்தானே என்று எழுதினீர்கள் என்று சொன்னார் புதுமையே பழமையை மதித்தால் தான் தான் வாழ முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது இல்ல லண்டன் பிரதம மந்திரி எழுதினது எழுதினாங்களா இதுல வேற சொன்னாங்க குடும்பத்தினுடைய தன்மை அதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுமையா இருக்கு புதுமையா இருக்கு அது உடைய பத்தி சொன்னாங்க பாருங்க நடுவர் அவர்களே இப்போ ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் லோ வெயிஸ்ட் பேண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் என்னது லோ வெயிஸ்ட் பேண்ட் அப்படின்னா எப்ப இடுப்பை விட்டு நழுவிடுங்கிற பயம் அவனுக்கும் இருக்கு ஊர்ல கூட போறவங்களுக்கு இருக்கு ஒரு பையன் அவன் பாட்டுக்கு பஸ்ல ஏறா கண்டக்டர் பரிதாபமா பாக்குறாரு தம்பி கொஞ்சம் பேண்ட் இழுத்து மேல போட்டு போப்பா அப்படிங்கிற பயம் இல்லாம என்ன நடுவுறவர்களே ஆடை கலாச்சாரம் அது பழைய எம்ஆர் ஆதா பேண்ட் மாதிரி ஒரு பெல்ட் மேல போட்டு விட்டுருணும் அப்படியே எம்பிட்டு வேணாலும் இறங்கிக்கோ அப்படின்னு என்ன நடுவரவர்கள் என்னமோ புதுமை புதுமை புதுமைங்கிறீங்களா இந்த புதுமை எங்க வீட்டுக்கு பக்கத்தால் ஒருத்தர் சொன்னாரு தம்பி என் பொண்ணுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில கல்யாணம் முடிச்சிட்டேன்னார் எப்படிங்க மண்டப செலவு ஐயர் செலவு விருந்து செலவு நாலு பேருக்கு ஏதாவது பந்தி பரிமாறினா கூட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஆயிடுமே இந்த காலகட்டத்தில் எப்படிங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில முடிச்சிங்கன்னு ஒரே ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன் தம்பி கல்யாணம் நல்லா நடந்துருச்சுன்னு ஒரே வார்த்தை ஓகோன்னு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரே சொல்ல எல்லாம் முடிச்சு நடுவுறவர்களே ஆனா அந்த அப்பா சொல்லியிருக்காரு அம்மா போகும்போது அந்த செல்போனை வச்சுட்டு போ உன் தங்கச்சிக்கு யூஸ் ஆகும் இருக்காரு அது ஒரு குடும்ப சொத்து பாருங்க அது நடுவுறவர்களே ராசியான நகையா இருந்தா வரிசையா போடுவாங்கல்ல மாதிரி புதுமையினுடைய விளைவினால் எத்தனை தந்தைமார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா ஒரு கண்ணீரோடு ஒரு தகப்பன் எழுதின மாதிரி ஒரு கவிஞன் எழுதனா நடுவர் அவர்களே செல்லும் வாங்கி கொடுத்து செல்லும் வாங்கி கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறான்னு சொன்னா நடுவர் அவர்களே உங்கள் புதுமை சாதித்தது இது என்று சொன்னால் இது தரணி போற்றும் தமிழ் பண்பாட்டிற்கு பெருமை சேர்க்குமா என்பதுதான் எங்களுடைய வாதம் அதாவது வாங்கி கொடுத்து செல் அப்படின்ட்டார்ல இதில் வேற சொன்னார் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் எங்கள் தமிழை வந்து எவ்வளோ அழகாக நாங்கள் வளர்க்குறோம்னு ஃபேஸ்புக்கில் சமீபத்தில் நடுவர் அவர்களே சங்க இலக்கிய ஒரு பாட்டையே ரீமிக்ஸ் பண்ணிட்டான் ஐயோ சங்க இலக்கிய பாட்டை ரீமிக்ஸ் பண்ண நடுவர்கள் அந்த வாரியை மட்டும் நான் சொல்றேன் தயவு செய்து கேளுங்க அழகான அந்த சங்க இலக்கிய அகப்பாட்டை யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளுங்கிற அந்த அழகான காதல் ஓவியத்தை தருகிற அந்த பாடலை இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமையாளன் என்னமா சிதைச்சிருக்கான் தெரியுங்களா இதுதான் நடுவர் அவர்கள் எங்களுடைய வருத்தம் அழகா கொடுத்த பாட்டை எப்படி சிதைச்சா தெரியுங்களா அந்த வரியை காருங்க யாயும் யாயும் யாயும் நியாயும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எந்தையும் நுந்தையும் ட்விட்டர் ஃபாலோயர்ஸ் உன் ஐடியும் என் ஐடியும் எவ்வளவு அரிதும் ஆன்லைனில் பச்சை விளக்கெரிய அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே முடிஞ்சு வச்சு ஆன்லைன்ல பச்சை விளக்கு எரியும் போது என்ன பிரச்சனை தெரியுங்களா பொண்ணுன்னு நினைச்சிட்டு பையன் பேசுறான் பையன் நினைச்சிட்டு பொண்ணு பேசுது ஆனா பையனும் பையனும் தான் பேசிக்கிறான் பொண்ணும் பொண்ணும் தான் பேசிக்கிறான் நடுவர் அவர்களே உங்கள் புதுமை இந்த புதுமை ஏமாறவும் செய்கிறது ஏமாற்றவும் செய்கிறது இது எப்படி நடுவர் அவர்களே தமிழ் பண்பாட்டிற்கினுடைய உச்சத்திற்கு உதவும் என்பதுதான் எங்களுடைய வேதனை கணவன் மனைவியினுடைய உறவை கூட பழமை காலத்தில் எப்படிங்க சொன்னா உடம்போடு உயிர் இணைந்திருப்பதை போல கணவனோடு மனைவியினுடைய உறவு இணைந்திருக்க வேண்டும் இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு நீ இன்றி நான் இல்லை எப்போ கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசம் அதுக்கப்புறம் ஒன்னு நீ இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் வாழ்க்கை என்ன நடுவுறவர்களை இந்த புதுமை கொடுக்கிற தன்மை இப்படிப்பட்ட மாறி வருகிற புதுமையினாலே தமிழ் பண்பாடு தரணி போற்றக்கூடிய அளவு பெருகவில்லை ஆனால் மாறாக குறைந்து வருகிற காரணத்தால் நடுவரவர்களே எங்களுடைய அணிக்கே உங்களுடைய நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் பெரியவர்களே ரவிக்குமார் நம்மளே படிக்கணும் போல இருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது உண்மையை சொல்லப்போனால் இப்படி வகுப்புக்குள்ளே போகிற போதே நல்ல நெகிழ்வான சில விஷயத்தை சொல்லிட்டு போனால் மகிழ்வான செய்தியை சொன்னால் பையன் கட்டாயமாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான்னு வச்சுங்களேன் வித்தியாசமாக பேசுவான் நான் போர்டில் ஒரு திருக்குறள் எழுதி போட்டு கரும்பலகையில் கற்றதுனால ஆய பயனன்கள் வாழறிவன் நத்தார் தொழார் எனின் ஒரு பையனை எழுப்பி இதை எழுதியது யார் அப்படின்னே நீங்கள் தான் சார் அப்படின்னா நான் என்ன கேட்டுக்கணும் திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டுக்கணும் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாரு இருந்தாலும் புதுமைக்காக பேச பேராசிரியை அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் வருகிறார்கள் வாங்க நடுவர் அவர்களே ஆ சொல்லுங்க எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் அவர்கள் எங்களுக்காகவே பேசிட்டு போயிருக்கிறாரு சில காரணங்களால எங்களால் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடியும் ஆனால் எங்களுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் அவர் பேசிட்டு போயிருக்காரு மாறிட்டாரா ஒரு சின்ன கதையில இருந்து ஆரம்பிப்போங்க ஒரு கட்டடம் கட்டுறோம் சரிங்களா அது வந்து எப்படின்னா அழகான தூண் நிறைய வேலைப்பாடுகள் அப்புறம் சுத்தி பூந்தோட்டம் எல்லாம் வச்சு கட்டுறோம் அந்த கட்டடத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா யாரும் அதுக்குள்ள போகக்கூடாது எதையும் தொடக்கூடாது எடுத்த இடத்துல எடுத்தது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்தை பூட்டி வச்சிடறோம் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த கட்டடம் எப்படி இருக்கும் சந்திரமுகி மாளிகை மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு மியூசிய மியூசியமா இருக்கும் அதை பத்தி அருமை யாருக்குமே தெரியாது இதே அந்த கட்டடத்துக்குள்ளே நாலு குழந்தைய விளையாடி அவங்களுக்கு ஏற்ற கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணிட்டு ரூமை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கார்டனை சரி பண்ணி ஒவ்வொரு இதையும் சரி பண்ணி வச்சிருந்தோம்னா பத்து வருஷம் கழித்து பார்த்தா அந்த கட்டடம் எப்படி இருக்கும்னு கேட்டால் காலத்திற்கேற்ற மாற்றத்தோடு இருக்கும் ஒரு கோயிலாக இருக்கும் நாங்கள் பண்பாடை அதைத்தான் சரி பண்ணிட்டு இருக்கோம் ரீடச் சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிட்டு இருக்கோமே தவிர அதை நாங்கள் குலைக்கவில்லை டைனோசார் வாழ்ந்த காலத்தில் தாங்க கரப்பாம்பூச்சியும் வாழ்ந்தது அவ்வளோ பெரிய உருவம் டைனோசர் அழிந்து அழிந்து விட்டது ஆனால் கரப்பாம்பூச்சி அழியவில்லைன்னா அதுக்கு காரணம் கரப்பாம்பூச்சி ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது அதனால் அதனால் அது அழியவில்லை தகுதி உள்ளவை மட்டுமே தப்பி பிழைக்கும் அதனாலதான் டைனோசரை பார்த்து கூட நம்ம பயந்ததில்லை கரப்பாம்பூச்சியை கேட்ட கதறிடுறாங்க சில பேர் படக்குன்னு எல்ஐசி பாலிசிலாம் எடுத்து பார்க்குறான் பண்பாடு என்பதில் முதல்ல இடம் பிடிக்கிறது மொழி இப்போ இந்த பட்டிமன்றத்தை எடுத்துக்கோமே திருவிழா சமயத்தில் நம்மளை கூப்பிட்டு பட்டிமன்றம் போடுவாங்க ஊர்களில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் அவ்வளோதான் கேட்பாங்க இதே தமிழ் பட்டிமன்றத்தை ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உலகம் பூரா இருக்க தமிழ் மக்களோடு நாம் கொண்டாடுறோம்னு சொன்னால் அதற்கு காரணம் எங்களுடைய புதுமை அதை ஒத்துக்கொள்ளணுங்க சரி அன்னைக்கு வந்து பார்க்க முடியல எங்கள் பட்டிமன்றத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க என்ன பண்ணலான்னு கேட்டால் ஒரு வாரம் கழிச்சு யூடியூப்ல போட்டு பாருங்க இந்த பட்டிமன்றம் இருக்கும் இதற்கு காரணம் எங்களுடைய புதுமைகளான முயற்சிகள் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சிஇஓ வந்து பில்கேட்ஸ் இருந்தாருங்க அவரோட இடத்த இப்போ யார் பிடிச்சிருக்காருன்னு சொன்னா சத்யநாதல்லான்றவர் அவர் யார் தெரியுமா அமெரிக்காக்காரரோ ஆப்பிரிக்காக்காரோ இல்லையாங்க இந்தியாவில் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒருத்தர்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்ம அறிமா அறிவானவங்கள்னு நீங்க ஒத்துக்கணும் பண்பாடையும் தமிழையும் நாங்கள் குலைக்கவில்லை நாங்கள் என்ன செய்கிறோம் உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நீங்கள் அதை செய்யாமல் விட்டுட்டீங்க அதை செய்கிறோம் நீங்கள் சொல்கிற இலக்கியங்களே எடுத்துக்கோங்களேன் எத்தனையோ எல்லாருக்குமே அந்த காலத்துல தமிழ் தான் தெரிஞ்சிச்சு வேற விஷயங்கள் தெரியல ஏன் எல்லாரையும் பத்தி யாரும் பேசவே இல்லை பனிரெண்டாம் பனிரெண்டு ஆழ்வார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்புறம் ராமானுஜர் இவங்கள பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த காலத்திலையும் புதுமையான சில விஷயங்கள் அவர் பண்ண போய் தான் அவர்கள் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறார்கள் ராமானுஜர் வந்து ஒரு ஒரு வாக்கியத்தை தெரிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாங்க அதுக்காக அவர் அவர் குருநாதரை தேண்டி பல முறை போனார் அவர் சொல்ல மாட்டேன்ட்டார் இறுதியாக அந்த வாக்கியத்தை அவருக்கு சொன்னார் அது கிடைச்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் மோட்சம் அடைவதற்காக அல்ல கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்னாருங்க ஓம் நமோ நாராயணான்னு உலகிற்கே பறைசாட்டினார் நான் மட்டும் தெரிஞ்சுக்கல இதை எல்லாரும் சொல்லுங்க மோட்சம் கிடைக்கும்னு சொன்னார்னா சுயநலம் மற்றவர்கள் மட்டுமே முன்னேற முடியும் அதனால தான் அவர் அவர்கள்லாம் இன்னைக்கும் பேசப்படுறாங்க அதாவது முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணி போற பெண்ணுக்கு வந்து சமையல் புத்தகத்தை பரிசா கொடுப்பாங்க இல்லைன்னா நோட் புக்ல எழுதி கொடுப்பாங்க இதாமா இப்படிதான் சமையல் பண்ணணும்னு இப்போ அப்படி கிடையாது ஸ்கைப் ஆன் பண்ணி வச்சுட்டு அம்மாவும் பொண்ணும் லைவா வந்து சமைப்பாங்க அந்த அருக்கு பாரு மிளகாப்படி எடுத்து போடு காரம் நிறைய போடாத ஏதோ அம்மா பக்கத்துல இருந்து சொல்வது போல் இருக்கும் இந்த யூடியூப் ஸ்கைப்ன்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க ஆண் கூட பேசுறது ஆண் தான் பெண் பெண் கூட பேசுறது பெண் தான் அப்டேஷன் உங்களுக்கு கம்மியா இருக்கு வீடியோ சாட்னு ஒண்ணு இருக்கு யார் கூட பேசுறது யாருன்னு நம்ம அதுல கண்டுபிடிச்சே பேசலாம் அப்படி இருக்க போய் பின்னி காலத்துல விஷுவலைசேஷன் தேவைப்படுது இப்ப குழந்தைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்ப அதை காமிச்சாதான் அந்த குழந்தைகள் நம்புகிறது அப்ப இந்த காலத்து தேவை தேவைன்னு கேட்டீங்கன்னா மாறுகிற மாற்றம் ஒன்றே மாறாதது மாறாதது என்கிற வார்த்தை மட்டும்தான் மாறாது மாறாதது சபையில் ஏறாது மாற்றம் ஒன்றே மானுட தத்துவம் அதனால் மட்டும் இங்கு நிகழ்கிறது பல மகத்துவம் லட்சியம் இல்லை என்றால் அலட்சியமாகி விடுவோம் மாற்றம் இல்லை என்றால் வாழ்க்கை ஏமாற்றமாகிவிடும் தரணி போற்றும் தமிழ் பண்பாடு சிறப்புடன் இயங்குவதற்கு மாறிவரும் புதுமைகளே காரணம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகான விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுத்து சொன்னாங்க அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி ராமானுஜரை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா முத முதல்ல எல்லாரையும் கோயிலுக்குள்ளே வர வைக்கிறவர் அவர் தானங்க திருக்குளத்தார் என்று அவர்களை உள்ளே அழைத்து கடவுளுக்கு அருகிலே கொண்டு செல்ல வச்சதுனால தான் இன்னைக்கு ராமானுஜரை பற்றி பேசுகிறோம் ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னாங்க பழமையிலும் புதுமை உண்டுங்கிறதுக்கு அவங்க எடுத்த சொன்ன செய்தி அருமையாக இருந்தது இல்லை பழமை பழமை தான்னு பேச மலர்விழி அவர்கள் வருகிறார்கள் வாங்க தமிழ் சொல்லும் பாட்டில் அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே தாயே எங்கள் தமிழ் சொல்லும் பாட்டில் அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே நீயே கதி என்றுணர்ந்த நாங்கள் இன்பமுடன் வாழ அன்பு கொண்டு வா தாயே எங்கள் தமிழ் சொல்லும் பாட்டில் அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே வாங்கிவிடும் மூச்சரிவி வற்றாதிருக்க என்னை தாங்கி பிடித்திருக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழையும் சேர்த்து எனக்கு இரண்டு தாய் இந்த இரண்டு தாயும் இல்லை என்றால் என் வாழ்வு ஆகியிருக்கும் இருண்டதாய் தமிழை மீண்டும் வழங்கி இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு பட்டிமன்றங்களின் மிட்டா மிராசு எத்தகைய தலைப்பு என்றாலும் சரியான தீர்ப்பு சொல்லுகின்ற நியாய தராசு தினம் தினம் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற பேராசிரியர் திறந்த வழியிலே மக்களுக்கு பாடம் நடத்துகின்ற ஓர் ஆசிரியர் மருத நாயகம் போற்றும் மதுரை நாயகம் எங்கள் ஐயா நடுவர் அவர்களே பேசுனீங்களா எதிரணியிலிருந்து மாறி வரும் புதுமையேன்னு பேசுனீங்க புதுமை எல்லாம் வெறும் பதுமை மட்டும்தான் பொம்மை மாதிரி நீதிபதி அவர்களே உண்மையிலே எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அன்று ரொம்ப பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் காக்கப்பட்டது அன்னைக்கு வீடு சின்னதா இருந்து குடும்பம் பெருசா இருந்து இன்னைக்கு வீடு பெருசா இருக்கு குடும்பம் சின்னதா இருக்கு அதுலயும் பாருங்க எல்லாரும் என்ன விரும்புறாங்கன்னா ஐந்து இலக்க சம்பளம் நான்கு சக்கர வாகனம் மூன்று படுக்கைகள் கொண்ட வீடு இரண்டு குழந்தைகள் ஒரு மனைவி நல்ல வேலை மாத்தி சொல்லாம போனீங்க அப்படித்தான் இருக்காங்க ஆனா யாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல காலையில அந்த வீட்டு தலைவர் குடும்ப தலைவர் வாக்கிங் போறாரு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நாயை பிடிச்சிட்டே வாக்கிங் போறார் நீதிபதி அவர்களே அன்னைக்கெல்லாம் மன்னர்கள் நகர்வலம் வந்தாங்க இன்றைய மன்னர்கள் சுகர்வலம் வர்றாங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்து ரேஷன் கடைக்கு போனார் சக்கரை எப்போ வரும்னாரு ரேஷன் கடைக்காரர் உனக்கு வயசு எத்தனைன்னாரு நாற்பது அப்போ வர்ற நேரம் தான் போ அப்படின்னு அனுப்பிவிட்டார் எல்லாருக்கும் சுகர் கலாச்சாரமா மாறி போயிட்டாங்க ஒன்னும் சாப்பிட முடியல மனைவி பலகாரம் செஞ்சு வச்சிருக்கு இனிப்பு பலகாரம் சாப்பிட முடியாம கண்ணீர் வடிக்கிறார் ஒருத்தர் டாக்டர் ஃபோன் பண்ணி டாக்டர் ஒரே ஒரு ஜாங்கிரி சாப்பிடட்டுமா டாக்டருங்கிறார் டாக்டர் சொன்னாரு தாராளமா சாப்பிடுங்கோ ஆனா இதுதான் கடைசி ஜாங்கிரி பரவாயில்லையா எல்லா புதுமையும் மாறி இருக்கு வாழ முடியலையேங்கிறத தான் நாங்க பேச வந்திருக்கோம் ஏதாவது ஒரு நல்ல உணவு இன்னைக்கு இருக்கா அன்னைக்கெல்லாம் அரிசி தானியங்கள் மண்பானை சோறு சோறுக்கு ஏன் சோறுன்னு பேருனா சோர்வை நீக்கிறதுனால அதுக்கு பேரு சோறுனாங்க இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி உணவு சாப்பிடுறாங்களா அன்னைக்கு நவதானியங்களை சாப்பிட்டு உடல் பலம் இருந்துச்சு புலிய வேட்டையாட போய் அந்த புலி புலிப்பல கொண்டு வந்து பெண்ணுக்கு தாலியா கட்டினாங்க அது வீரம் அஞ்சாத சிங்கம் போலே வீரம் உள்ளவனாம் யாரும் வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம் அந்த முண்டாசுக்காரன் கொஞ்சம் முன்கோபியா ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சி கொஞ்சி நிற்பானா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா வீரம் இருந்துச்சு நவதானியங்களை சாப்பிட்டு வீரனா இருந்தான் இன்னைக்கு பூரிய சாப்பிட்டுட்டு கோழிய கூட பிடிக்க முடியல கோழி எங்க இருக்கு புறம் பிராய்லர் ஆக்கிவிட்டான் அந்த கோழி உத்து பார்த்தா செத்து போயிருது அந்த மாதிரி கோழி ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு இப்படிதான் ஒரு வாத்தியார் பையன் கேட்டா டேய் கோழி எவ்வளவு நாள் உயிர் வாழும்னார் அவன் சொன்னா சார் வீட்டுக்கு விருந்தாளி வரதை பொறுத்து சார் அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அன்னைக்கு பாருங்க பெண்கள் எல்லாம் வேட்டையாட போனாங்க வேட்டையாட போகும்போது யாரும் ஈவ்டீசிங் பண்ணல ராக்கிங் பண்ணலங்க போயிட்டு அருமையா திரும்பி வந்தாங்க முத முதல்ல வேட்டையாட போற பிள்ளை போய் எவனா ஈவ்டீசிங் பண்ணுவானா வேலைக்கு போற பிள்ளையோட ஈவ்டீசிங் பண்ணுவேன் அது கையில ஈட்டியா அருவாளோட ஓடிக்கிட்டு இருக்கு ஆ ஆனால் உண்மையிலே அன்னைக்கெல்லாம் முதன் முதல் பட்டிமன்றம் எங்க நடந்தது தெரியுமா நீதிபதி அவர்களே தெரியாது மதுரையில தான் நடந்துச்சு உண்மையிலே திருவிளையாடல் புராணத்துல முத பட்டிமன்றம் நடந்துச்சு அதுவும் பெண்களுக்காக நடத்தப்பட்ட பட்டிமன்றங்க நக்கீரரும் சிவபெருமான் நடத்தின பட்டிமன்றம் பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையான அன்றைக்கு நடந்து இன்றைக்கு அதே பட்டிமன்றத்தை நாம நடத்து தாயே எங்கள் தமிழ் சொல்லும் பாட்டில் அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே தாயே எங்கள் தமிழ் சொல்லும் பாட்டில் அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே நீயே கதி என்று உணர்ந்த நாங்கள் இன்பமுடன் வாழ அன்பு கொண்டு வா தாயே எங்கள் தமிழ் சொல்லும் பாட்டில் தீனை ஊட்டும் தங்க மகளே தீனை ஊட்டும் தங்க மகளே வாங்கிவிடும் மூச்சருவி வற்றாதிருக்க என்னை தாங்கி பிடித்திருக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழையும் சேர்த்து எனக்கு இரண்டு தாய் இந்த இரண்டு தாயும் இல்லை என்றால் என் வாழ்வு ஆகியிருக்கும் இருண்டதாய் தமிழை மீண்டும் வழங்கி இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு பட்டிமன்றங்களின் மிட்டா மிராசு எத்தகைய தலைப்பு என்றாலும் சரியான தீர்ப்பு சொல்லுகின்ற நியாய தராசு தினம் தினம் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற பேராசிரியர் திறந்த வழியிலே மக்களுக்கு பாடம் நடத்துகின்ற ஓர் ஆசிரியர் மருத நாயகம் போற்றும் மதுரை நாயகம் எங்கள் ஐயா நடுவர் அவர்களே பேசுனீங்களா எதிரணியிலிருந்து மாறி வரும் புதுமையேன்னு பேசுனீங்க புதுமையெல்லாம் வெறும் பதுமை மட்டும்தான் பொம்மை மதுரை நீதிபதி அவர்களே உண்மையிலே எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அன்று ரொம்ப பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் காக்கப்பட்டது அன்னைக்கு வீடு சின்னதா இருந்து குடும்பம் பெருசா இருந்து இன்னைக்கு வீடு பெருசா இருக்கு குடும்பம் சின்னதா இருக்கு அதுலயும் பாருங்க எல்லாரும் என்ன விரும்புறாங்கன்னா ஐந்து இலக்க சம்பளம் நான்கு சக்கர வாகனம் மூன்று படுக்கைகள் கொண்ட வீடு இரண்டு குழந்தைகள் ஒரு மனைவி நல்ல வேலை மாத்தி சொல்லாம போனீங்க இப்பவும் அப்படித்தான் இருக்காங்க ஆனா யாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல காலையில அந்த வீட்டு தலைவர் குடும்ப தலைவர் வாக்கிங் போறாரு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நாயை பிடிச்சிட்டே வாக்கிங் போறார் நீதிபதி அவர்களே அன்னைக்கெல்லாம் மன்னர்கள் நகர்வலம் வந்தாங்க இன்றைய மன்னர்கள் சுகர் வேலை வர்றாங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்து ரேஷன் கடைக்கு போனார் சக்கரை எப்போ வரும்னாரு ரேஷன் கடைக்காரர் உனக்கு வயசு எத்தனைன்னாரு நாற்பது அப்போ வர்ற நேரம் தான் போ அப்படின்னு அனுப்பிவிட்டார் எல்லாருக்கும் சுகர் கலாச்சாரமா மாறி போயிட்டாங்க ஒன்னும் சாப்பிட முடியல மனைவி பலகாரம் செஞ்சு வச்சிருக்கு இனிப்பு பலகாரம் சாப்பிட முடியாம கண்ணீர் வடிக்கிறார் ஒருத்தர் டாக்டர் ஃபோன் பண்ணி டாக்டர் ஒரே ஒரு ஜாங்கிரி சாப்பிடட்டுமா டாக்டருங்கிறார் டாக்டர் சொன்னார் தாராளமாக சாப்பிடுங்கோ ஆனால் இதுதான் கடைசி ஜாங்கிரி பரவாயில்லையா எல்லா புதுமையும் மாறி இருக்கு வாழ முடியலையேங்கிறத தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் ஏதாவது ஒரு நல்ல உணவு இன்னைக்கு இருக்கா அன்னைக்கெல்லாம் அரிசி தானியங்கள் மண்பானை சோறு சோறுக்கு ஏன் சோறுன்னு பேருனா சோர்வை நீக்கிறதுனால அதுக்கு பேர் சோறுனாங்க அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி உணவு சாப்பிடுறாங்களா அன்னைக்கு நவதானியங்களை சாப்பிட்டு உடல் பலம் இருந்துச்சு புலிய வேட்டையாட போய் அந்த புலிப்பல கொண்டு வந்து பெண்ணுக்கு தாலியா கட்டினாங்க அது வீரம் அஞ்சாத சிங்கம் போலே வீரம் உள்ளவனாம் யாரும் வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம் அந்த முண்டாசு காரன் கொஞ்சம் முன்கோபியாம் ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சி கொஞ்சி நிற்பானா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளாம் வீரம் இருந்துச்சு நவதானியங்களை சாப்பிட்டு வீரனா இருந்தான் இன்னைக்கு பூரியை சாப்பிட்டுட்டு கோழியை கூட பிடிக்க முடியல கோழி எங்க இருக்கு புறா பிராய்லர் ஆக்கிட்டான் அந்த கோழி உத்து பார்த்தா செத்து போயிருது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு இப்படிதான் ஒரு வாத்தியார் பையன்கிட்ட கேட்டா டேய் கோழி எவ்வளவு நாள் உயிர் வாழும்னார் அவன் சொன்னா சார் வீட்டுக்கு விருந்தாளி வர்றதை பொறுத்து சார் அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அன்னைக்கு பாருங்க பெண்கள் எல்லாம் வேட்டையாட போனாங்க வேட்டையாட போகும்போது யாரும் ஈவ் பண்ணல ராக்கிங் பண்ணலங்க போயிட்டு அருமையா திரும்பி வந்தாங்க முத முதல்ல வேட்டையாட போற பிள்ளை போய் எவனா யூடிசி பண்ணுவானா வேலைக்கு போற பிள்ளைய எவனா ஈவ் பண்ணுவேன் அது கையில ஈட்டியா அருவாளோட ஓடிக்கிட்டு இருக்கு ஆ ஆனா உண்மையிலே அன்னைக்கெல்லாம் முதன் முதல் பட்டிமன்றம் எங்க நடந்தது தெரியுமா நீதிபதி அவர்களே தெரியாது மதுரையில தான் நடந்துச்சு உண்மையிலே திருவிளையாடர் புராணத்துல முத பட்டிமன்றம் நடந்துச்சு அதுவும் பெண்களுக்காக நடத்தப்பட்ட பட்டிமன்றங்க நக்கீரரும் சிவபெருமான் நடத்தின பட்டிமன்றம் பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையான அன்றைக்கு நடந்து இன்றைக்கு அதே பட்டிமன்றத்தை நாம நடத்தினா பெண்களுக்கு கூந்தலே இயற்கையா செயற்கையான நடத்தணும் அதுக்கெல்லாம் நடுவர் வர முடியாது எந்த கடைக்கு போங்க ஒரு பொருளை காட்டி இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு கேட்குறான் அவர் பதில் சொல்றாரு இது டூப்ளிகேட் தான் ஆனால் ஒரிஜினலை விட நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் கேட்பாங்கல்ல மாப்பிள்ள பெர்மனண்டா டெம்பரவரியான்னு கேட்டாங்களாம் பெர்மனண்டாவே டெம்பரவரி தான் அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கெல்லாம் பெண்கள் எப்படி இருந்தாங்க காட்டுக்கு போவா களை எடுப்பா காரியம் பாப்பா கஞ்சி குடிப்பா இன்னைக்குள்ள பெண்கள் கார்ல போவா கண்ணாடி பாப்பா காப்பி குடிப்பா ஊரை சுத்துவா இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் எதனால வந்து மாறி வரும் புதுமை இதெல்லாம் அவங்கள செய்ய வைக்கிறது நீதிபதி அவர்களே சர்தார் வல்லபாய் பட்டேல்ட கேட்டாங்க உங்க கல்ச்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னார் நம்முடைய கல்ச்சர் என்பது விவசாயம்னு சொன்னார் நீதிபதி அவர்களே அந்த விவசாயம் எப்பவே முன்னாலே தொடங்கிட்டு இப்போ கோயில் கட்டும் போதே அங்க மரம் நட்டுருவாங்க கிணறு வெட்டிடுவாங்க நட்டப்பட்ட மரத்தை யாரும் வெட்ட மாட்டாங்க அன்னைக்கு விவசாயம் தொடங்கிட்டு பாருங்க அதனால தான் நாம இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் படிச்சாலும் சரிதான் எது படிச்சாலும் சரிதான் அரிசி உணவு நமக்கு கிடைக்குது அதைத்தான் அன்னைக்கு சொன்னாங்க இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அந்த கொடி பஞ்சம் இல்லை எனும் அந்த கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அன்று விவசாயம் இருந்தது அருமையான காதல் அருமையான வீரம் அருமையான கடவுள் வழிபாடு பழமையில் தான் இருந்தது அதனால் தான் மங்காத பழமை என்று சொல்லுகிறோம் மாறி வரும் புதுமை இன்று சமுதாயத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் அழகா பாடுறாங்க எத்தனை பாட்டு எத்தனை விஷயம் எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க அது புது புது விஷயத்தையே உள்வாங்கி சொல்றாங்க எல்லாரும் நமக்கு கேட்க பெருமையா இருக்குது பழமைதான்னு நம்ம முடிவதற்கு முன்னாடி ஒரே ஒருத்தருடைய பேச்சை கேட்போம் அப்புறம் தீர்ப்பை சொல்லுவோம் வர்றார் தாரமங்கல செந்தில் வாங்க நடுவர்களே நம்முடைய வாழ்வே தமிழ் தமிழே வாழ்வு அருமை இந்த உலகத்தில் வந்து இங்க பாருங்க இந்த உலகத்தில் காலம் என்கின்ற நதி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குங்க மனிதன் மாறுகின்றான் கணம்தோறும் மனிதன் மாறுகின்றான் அவன் ரத்தம் மாறுகின்றது அவன் ரத்த அணுக்களும் மாறுகின்றது உள்ளே ஒரு மாற்றம் நிகழ்கின்ற பொழுது பழைய மனிதன் ஒருவன் இறக்கின்றான் புதிய மனிதன் ஒருவன் பிறக்கின்றான் இதுதாங்க வாழ்க்கை எல்லா மாற்றத்திற்குரியது போல காதலும் மாற்றத்திற்குரியதுதான் இப்போ நாங்கள் நாங்கள் மூணு பேர் யார் படைப்பாளிகள் கிரியேட்டிவிட்டி அந்த மூணு பேர் யார் விமர்சகர்கள் கிரிட்டிசிசம் இதே வேலை தான் அது சரியில்லை இது சரியில்லை காதலும் காதலும் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டது தான் அதனால தான் ஒருத்தன் சொன்னான் காதல் டெலஸ்கோப் கல்யாணம் மைக்ராஸ்கோப்னா காதல் வந்து தூரத்தில் உள்ள நிறைகளை மட்டுமே பார்க்கும் அதனால தான் காதலிக்கும் போது கூட பாட்டு பாருங்க அந்த நிலா அவத்தான் நான் கையில் பிடிச்சே அப்படிமா கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசம் ஆகட்டும் பாருங்க இந்த இளவத்தான் நான் கையில பிடிச்சேன்ட்டு கட்டிட்டு இருக்கான் இது எல்லாம் மாற்றத்துக்கு உரியதுதா எல்லாமே மாற்றத்துக்கு உரியது நீங்க அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாட்டுகள்லாம் நல்லா பாடினாங்க நிறைய பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு அதுவும் நம்ம ரவிக்குமார்லாம் பேசிக்கின்ற பொழுது செல்லை பற்றியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது கத்திங்க அதை வந்து ஆப்பிள் அறுக்கும் வச்சுக்கலாம் ஆப்பிள் நம்ம ஆளை கொள்றதுக்கும் வச்சுக்கலாம் இதுதான் வாழ்க்கை செல் இருந்தால் அது சரியான முறையில் பயன்படுத்தினா சரியா இருந்துட்டு போகுது நான் ரெண்டு செல் வச்சிருந்தேன் நான் ரெண்டு செல் வச்சிருந்தேன் என்னோட உங்களுக்கு தேவைதான் ரெண்டு செல் அது ஒரு செல்ல ஒரு செல்ல வந்து முந்தா நேரத்தை எரிச்சு விட்டேன் ஏன் எங்க வீட்டுக்காரி அவ செல்ல ஹஸ்பண்ட் ஒன்று ஹஸ்பண்ட் ரெண்டுன்னு எழுதி வச்சிருந்தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் எனக்கு சத்தியமாங்க ஒரு நாள் முழுக்க நான் சாப்பிடவே இல்லைங்க அப்புறம் சாயந்தரம் சாப்பாடு போடும்போது தான் ஏன் மூஞ்சி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா நான் சொன்னேன் இது செல்லு அவ செல்ல எடுத்துக்கிட்டு என்ன பண்ணா அட லூசு பையா நீ ரெண்டு செல்லு வச்சிருக்கீங்களா அதுதான் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் அதெல்லாம் எதுக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ்க்கை என்னத்த சொல்றது நம்ம சொல்றதுங்க நீங்க குறையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க எல்லாம் குறையுடையது எல்லாமே குறைகளுடையது ரெண்டே ரெண்டு பேர் தான் குறை இல்லாதவன் ஒருத்தன் செத்தவன் இன்னொருத்தன் பிறக்காதவன் குறை அதனாலதான் தான் நம்ம ரொம்ப அழகா சொல்லுவாங்க அவங்கள மாதிரி நல்லவங்க கிடையாது கிடையாதுங்க மாறி அதனாலதான் தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க குத்தங்குறை ஏதுமற்ற ஜீவனிங்கு யாரடா சுத்தம் என்று யாரும் இல்லை பாவ மூட்டை தானடா சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா புத்தி எட்ட மூடர்கென்றும் ஞான பார்வை ஏதடா ஆதி முதல் அந்தம் உன் பந்தம் உன் சொந்தம் நீ உள்ளவரைதான் வந்து வந்து கூடும் கூத்தாடும் விட்டோடும் ஓர் சந்தை கடைதான் இதில் நீ என்ன நான் என்ன வந்தாலும் சென்றாலும் என்னாச்சி விட்டு தள்ளு அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அம்பழகா சொல்றாரு ஆக எல்லா வகையிலும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு மனிதன் வந்து நிறைவடையக்கூடிய இடம் எழுதுறீங்களா ஆன்மீகம் ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா கூட அலோபதி நேச்சுரோபதி ஹோமியோபதி எல்லா பதிக்கும் போனாலும் கடைசியாக வெங்கடாச்சல பதி தான் அதை முடிவு பண்றது புரியுதுங்களா அந்த வகையில் அந்த ஆன்மீகத்திலேயே கூட பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாத பெருமான் முத்தை திருபத்தி திருநகை கிரி சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருவரன் என போதும் இது ஒரு இது ஒரு காலகட்டம் ஆன்மீகம் அதுக்கப்புறம் தாய் மாணவர் அதுக்கப்புறம் பட்டினத்தார் அதுக்கப்புறம் கண்ணதாசன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடவுளே கூட ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கடவுளும் மாறுதலுக்கு உரியவன் தான் அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லுவார் மாணிக்க வாசகர் முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியினே அப்படிம்பாருங்க சார் கடவுள் கூட புதுசு புதுசு அதை கூட எங்க புது கவிஞர் ஒருத்தர் சொன்ன நீலமணின்னு ஒருத்தர் பெரிய கவிஞர் ரொம்ப அழகா சொல்லுவாரு கடவுள் என் முன் தோன்றி என்ன வரம் என்று கேட்டார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் இது கூட தெரியாது நீ எல்லாம் கடவுளா என்று கேட்டேன் இதை கடவுளே கேட்டா ரசிப்பாரு எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாற்றம் என்ற ஒன்றுதான் என்றைக்கும் மாறாதது கலைஞானி கமல் ரொம்ப அழகா சொல்லுவார் என்ன தெரியுங்களா இது இதே ஒரு இது இதே பிரச்சனைங்க சேட்டலைட் டிவி அப்போ வந்துச்சு இல்லை எத்தனை சேனல் வந்துச்சு அப்போ சென்னையில் ஒரு பெரிய ஊர்வலம் நடந்துச்சு பெரிய சேட்டலைட் டிவிலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஊர்வலம் நடந்துச்சு அதில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க கலைஞானி கமலஹாசன் கலந்துக்கல மறுநாள் அவர் நிருபர்கள்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டாங்க ஏன் நீங்கள் கலந்துக்கணுன்னு இங்கே பாரு தார் ரோடு போட்டாச்சு அது கார் போகிறதுக்கு தான் கட்ட வண்டி மாட்டு வண்டி போகிறதுக்கு அல்ல தார் ரோட்டில் மாட்டு வண்டி போனால் மாட்டுக்கும் ஆபத்து ரோட்டுக்கும் ஆபத்து சொன்னவர் உங்கள் நண்பர் புதுமைக்கு அவர் சொன்னாருங்க மாட்டுக்கும் ஆபத்து ரோட்டுக்கும் ஆபத்து வேணா உங்க கட்ட வண்டியில மாட்டு வண்டியில டயரை மாட்டிக்கோங்க அப்படின்னாரு அதுதான் ஒரு பெரிய இப்போ இவங்க மூணு பேர் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மாட்டு வண்டியில் அனுப்பி வைங்க சரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு புதுமையோடு இருக்கின்ற பொழுது அதில் பெரிய சிறப்புகள் இருக்கு சார் புதுமை என்பது ஒரு ஒரு அதாவது கிளைகள் பழமை என்பது வேர் ஆக அந்த வகை அந்த வகையிலே நல்ல தீர்ப்பை நீங்கள் அளித்தீர்கள் என்றால் உங்கள் பாதங்களுக்கு மீண்டும் நான் பணிவோடு வணங்கி நன்றி செலுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அழகா ஆறு பேரும் பேசியிருக்கிறாங்க பழமை புதுமை எது தமிழுக்கு பெருமை அதுவும் தமிழ் பண்பாட்டுக்கு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இது ஒன்றுங்க ஏன்னா ஆயிரம் விஷயம் தெரிஞ்சிருப்போம் ஆனால் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல் தன்னை வென்றவன் தாங்க உலகை வெல்லுவான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் உண்மையும் கூட மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் கருணாசுரனுடைய அற்புதமான வரி எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த படத்தில் இந்த பாட்டாக வரும் என்ன ஆச்சரியமாக இருக்கு பாருங்க தன்னை அறிதல்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அதுபோல் நம்மை நம் பழமையை அருமையாக அறியணும் அவங்க எடுத்து சொன்ன மாதிரி நமக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு நம்முடைய என்ன சிறப்பு அப்படின்னா இன்றைக்கு அது பேசப்படுது இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோமுங்க ஏழாம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை இன்னைக்கு நாங்கள் மதுரையில் கையாளுறோம் ஏழாம் நூற்றாண்டில் யார் திருஞான சம்பந்தர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா அந்த வார்த்தை இன்னைக்கு நீங்கள் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் மதுரையில் அவர் வந்து தங்கியிருந்தப்ப சமணர்கள் அவர் இருந்த அந்த மடத்துக்கு தீ வச்சு விட்டாங்க அப்போ கோவப்பட்ட திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் தெரியுமா சமணர்களை கடுமையாக சாடலை திட்டலை வையலை பாண்டிய மன்னனை பார்த்து கேட்டார் ஏண்டா இப்படி ஒரு தீமை நடக்கிறப்ப நீ பார்த்துக்கிட்டா இருந்த சொல்லிட்டு அந்த நெருப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம் மெதுவா போய் பாண்டியனை பற்றிக்கொள் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அது அப்படியே போய் வெப்படும் ஏமாறுச்சு இன்னைக்கு நாங்கள் பய அதை பயன்படுத்துகிறோம் சென்னையில் மதுரையிலேருந்து ஒரு வந்த நண்பர் பஸ்ஸில் ஏறியிருக்கார் டிக்கெட்டை வாங்க கண்டக்டர்கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்தாரு டிக்கெட்டு வாங்கிட்டாரு அவர் பாக்கி கொடுக்கல கூட்டமாக இருந்திருக்கு உடனே இவர் அவர் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னாராம் பரவாயில்ல கண்டக்டர் பைய கொடுங்க அப்படின்னாரு கண்டக்டருக்கு உதறிடுச்சு அப்படியே என்ன அப்படின்னாரு அதனால என்ன பைய கொடுங்க அவர் பதறாரு பாக்கி தர வேண்டியது பதினஞ்சு ரூபா பைக்குள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கு பரவாயில்ல பைய கொடுங்களா அதுக்குள்ள இன்னொருத்தர் சொன்னாரு ஐயா ஒன்றும் பயப்படாதீங்க பையன்னா மெதுவான்னு அர்த்தம் நீங்கள் சில்லறைய வேகமாக தர வேணாம் பைய கொடுங்க மெதுவாக கொடுங்கன்னு சொன்னார் அந்த வார்த்தை ரெண்டா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரால் சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் இன்னைக்கு மாறாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க அதை அப்படியே வச்சுருக்கோம் நம்ம பழமைன்னு சொன்னால் வெறும் காட்டு பிராண்டிகளான வாழ்க்கை இல்லைங்க நனி நாகரிகம் பட்டினப்பால் என்று ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் நாம் எப்படி வியாபாரம் பண்ணோம்னு இருக்குங்க கடல்லேருந்து எப்படி கப்பலில் வரும் கப்பலில் வந்தோடனே எப்படி வரி போடுவாங்க அது எப்படி கோவேரி கதிரில் கொண்டு போகப்படும் பூம்புகார் நகரத்தில் வணிக வீதிகளை காமிச்சிட்டு அதில் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குங்கிறது எப்படி தெரியுமா எழுதி போடலங்க கொடியேற்றி வச்சிருப்பானா அது வெள்ளை கொடி பிறந்தால் அங்கு தானியம் இருப்பதாக அர்த்தமா மஞ்சள் கொடி பிறந்தால் அங்கே வந்து பழங்கள் இருப்பதாக அர்த்தமா இப்படி ஒவ்வொன்றா படிக்காதவனும் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான முறை தாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கல்லாதவனாயினும் அவனுக்கு அது தெரியணும் தர்மபுரி பக்கத்தில் நான் ஒரு முறை போகிறப்ப ஒரு ஒரு கல்வெட்டும் ஒரு இதுவும் பார்த்தேன் நான் அதாவது அடுத்த ஊர் எங்கே இருக்குங்கிறதுக்கு ஒரு மயில் கல் வச்சுருக்காங்க அந்த மயில் கல் எப்படி இருக்கு தெரியுங்களா பழைய காலத்து ஏறத்தாலும் ஆயிரம் வருஷம் பழைய கல் தோண்டி எடுத்தாங்க தொல்லியல் துறையில் அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குதுங்க அதில் சின்ன சின்ன குழி குழியாக போட்டிருக்கான் அது என்னன்னா எத்தனை குழியோ அத்தனை மைல் இங்கிருந்து மயில் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு தூரம் வச்சிருப்பான் இவ்வளவு தூரம் அப்படிங்கிறத அந்த கல்லுடைய எண்ணிக்கை அந்த குழியினுடைய எண்ணிக்கையை எண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு கல் தொலைவு இருக்கு இதனால என்ன லாபம் தெரியுங்களா பார்வை இல்லாதவர் கூட அதை தடவி பார்த்து அந்த தூரத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த மாதிரியான கல்வி முறை நம்மகிட்ட இருந்ததுங்க எத்தனை எத்தனை ஆச்சரியம் இன்னைக்கு வரைக்கும் மேல்நாட்டிலிருந்து இங்கு வந்த பாதிரிமார்கள் அவர்கள் வந்து மதம் பரப்ப தாங்க வந்தாங்க ஆனால் அவர்களை ஈர்த்தது எது தெரியுமா இந்த தமிழ் இன்னொரு தடவை நான் பிறந்தா தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ் மொழியில் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்று ஜியு போப் என்ற ஒரு பெரிய மேல்நாட்டறிஞன் சொன்னார்னு சொன்னா நம்ம இங்க என்ன சொல்றோம் நான் இங்க பிறந்திருக்கவே கூடாது என்ன அப்ளிகேஷனா போட்டாங்க உன்னை பிறக்க சொல்லி இல்லையே எத்தனை பெரிய ஆச்சரியம் இவையெல்லாம் நம்முடைய பழமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா நம்முடைய புதுமைக்கு அவங்க சொன்னாங்க பாருங்க கடவுள் வந்து நிற்பாங்க அப்படியே பாட்டு கேட்டு இந்த உருவட்டு போ அப்படின்னு நான் மன்னன் போகிறப்ப இந்த சீசன் என்ன பண்ணா குருட்ட போய் என்னைய போக சொல்கிறாங்களே சரி நீ போனால் நானும் வர்றேன் போறப்ப போக வேண்டியது தானே அங்கே இருக்க பெருமாளை பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் நீ வரையா இல்லையா யார் பெருமாளை பார்த்து கேட்க எப்படி கேட்குறேன் தெரியுமா கணிகண்ணன் போகின்றான் யார் சீடை கணிகண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் சொல்லிட்டு நீ முந்தன் துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் திருமாலை பார்த்து அந்த பாம்பு படுக்கை எடுத்துக்கோ போற இடத்துல படுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்னே கையில் தூக்கிட்டு போறாருங்க எங்க காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஓரிக்கைன்னு ஒரு ஊர் இருக்கு போய் பாருங்க ஒரு நாள் இரவு பெருமாள் வந்து படுத்திருந்த இடம் தான் ஓரிக்கை அதான் ஓரிக்கைன்னு பேரு அப்புறம் ராஜா வந்து காலில் விழுந்தான் திரும்ப வந்துட்டாங்க அப்போ சொல்றாரு சரி உன் பாயின பையனாக பாய் அங்கே போய் விரிச்சுக்கோ கிளம்பி போவோம் பின்னாடி போறாரு ஏன் தமிழ் ஈர்க்குது நீங்க இன்னும் சொல்ல போனா ஆழ்வார்கள் பாசுரம் பாடுறப்ப திருமால் ஊர்வலம் பெருமாள் ஊர்வலம் வந்தா எங்க நின்று ஆழ்வார் பாடுறாரோ அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாராமுங்க சொன்னவன் வண்ணம் செய்த பெருமாள்மா அதுதான் அது எதோத்காரி வடமொழியில் எதோத்காரின்னு அர்த்தம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எப்படிங்க கடவுளை இருக்கிற மதமாக இருக்குது கடவுளை இருக்கின்ற தமிழாக இருக்குது மனிதர்களை இருக்கின்ற அவர் அற்புதமான இனமாக இருந்திருக்குது எல்லாம் கேட்க கேட்க அப்படியே உள்ளுணர்வு நமக்கு அப்படியே பொங்கி வழியுது அதனால இந்த அருமையான சித்திர திருநாளில் புத்தாண்டில் ஜெயவரிசத்தில் தமிழ் தரணி ஓற்றும் தமிழுக்கு தமிழ் பண்பாட்டுக்கு பெருமை மங்காத பழமைதான் என்று ஐயா இருங்கய்யா அதுக்குள்ள அங்கேயும் கைத்தட்டிங்களா அப்படின்னு நான் முடிச்சா இந்த மூணு பேர் சந்தோஷப்படுவாங்க அப்புறம் இந்த மூணு பேர் என்ன சொல்றது புதுமை வேணாம்னு சொல்லுவோமா சொல்லுங்க பார்ப்போம் புதுமை வேணாம்னு சொல்லியிருந்தா நம்முடைய வீரமாமுனிவர் என்ற தைரியநாதர் உடனே வெளிநாட்டிலிருந்து வந்தவருங்க அவர் இத்தாலியிலிருந்து வந்தவர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுறார் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் பழசுல புள்ளி எழுத்து கிடையாது ஏன்னா புள்ளி வச்சா ஓட்ட விழுந்து இது கிழிஞ்சு போகும் எது ஓலை வணக்கம்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க வணக்கம அப்படித்தான் படிக்கணும் அதை தமிழில் முதல்ல புள்ளி எழுத்து கண்டுபிடிச்சி அந்த எழுத்து சீர்திருத்தம் பண்ணவர் வீரமாமணி வருங்க பண்ணலேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க எத்தனை முறை மாறினாலும் அதுக்கு ஏற்றபடியாக நம்முடைய புதுமை மாறிக்கிட்டே வந்தால் தான் காப்பாற்ற முடியும் என்னுடைய அருமை நின்றர் காலஞ்ச் என்ற எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்ட்ட நான் ஒரு தடவை கேட்டேன் எப்படி கேட்டேன் அப்படின்னா இந்த இன்னைக்கு கீபோர்டில் உட்காரக்கூடிய அளவுக்கான மொழி எது கீபோர்டில் அதாவது கம்ப்யூட்டரில் அதுக்கு அவர் சொன்னார் தமிழ் தான் அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் கேட்குறேன்னு சொல்லப்படாது தமிழ்வாதியார்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னேன் அவர் சொன்னால் இல்லைங்க கட்டாயமாக தமிழ் தான் எப்படின்னா தமிழில் மொத்தம் உயிரெழுத்தத்தனை மெய்யெழுத்தத்தனை அப்படின்னாரு டக்குன்னு கேட்டால் நமக்கே பயந்து போகும் சில பேர் வேகமாக பேரை கேட்டால் மறந்து போயிடுவாங்க இப்போ நமக்கு வீட்டு நம்பர் கூட மறந்து போச்சு தெரியுமா எல்லா நம்பர் இதில் போட்டு வச்சு மறந்து போச்சு நான் உடனே சொன்னேன் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ரெண்டையும் கூட்டினா முப்பது அவர் சொன்னார் இந்த முப்பது எழுத்தும் அவன் அந்த கீபோர்டில் அப்படியே நிற்கிற மாதிரி இன்றைக்கு இருக்குது முப்பது எழுத்து நிற்குது அப்படியே இது ஒரு ஆச்சரியம்னார் நான் உடனே சொன்னேன் அப்படி பார்த்தா ஆங்கிலத்தில் இருபத்தாறு தானே நம்மளை காட்டில் அதுதானே சிறப்புன்னேன் அவர் சிரிச்சிட்டார் விஞ்ஞானி இல்லையா அப்படி இல்லை ஆங்கிலத்தில் ஸ்மால் லெட்டர் இருபத்தாறு கேபிட்டல் லெட்டர் இருபத்தாறு அப்போ ஐம்பத்தி ரெண்டு தமிழில் முப்பது தான் நாம் தான் சிறந்தவங்க ஏன்னா பெரிய ஆனா சின்ன ஆனா நம்ம போட மாட்டோம் உண்டா பெரிய ஆனா என்னைக்காவது ஆடு ஓடுமா இல்லை மொழி நிற்கிது மாற்றம் செஞ்சு கொண்டு வந்தால் தான் நிற்கும் இந்திய மொழிகளில் முதல் முதல்ல அச்சேர்ன மொழி எது தெரியுமா இந்திய மொழிகளில் தமிழ் மொழி தாங்க தமிழ் மொழி தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் முதல் முதல்ல அச்சேரிச்சு எப்போ அப்படின்னு கேட்டால் இதை தம்பிரான் வணக்கம்னு பைபிளை கொண்டு வந்து மொழிபெயர்த்து தமிழில் தான் முதல்ல வச்சுட்டாங்க இன்னைக்கும் கூட இந்திய மொழிகளில் அதிகமான வலைதளங்களை உடையது உலகத்திலேயே அதிகமான வலைதளங்களுடைய மொழி எதுன்னா ஆங்கிலம் தான் அடுத்தது ஸ்பானிஷ்ங்கிறாங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகளில் அதிகமான வலைதளங்களுடைய மொழி நம்முடைய தமிழ் மொழிங்கிறாங்க ஏன் தெரியுமா சொன்னாங்கல்ல கோடிக்கணக்கான பேரை சென்று அடையணுங்க அது அதான உண்மை மொழி இன்னைக்கு நீங்கள் உள்ளங்கையில் வரும்னு யாருங்க கண்ட அன்னைக்கு ஒரு திருக்குறளில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம அவர் ரவிக்குமார் தான் அது உடனே வேணுமே அப்படின்னே இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த செல்லில் அப்படிங்கிறாரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதில் இருக்குதுங்க பொருளோட கைக்குள்ள நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நம்முடைய இதில் இருக்குது ஐபேடில் இருக்குது திருக்குறள் இருக்குது பத்து பாட்டு எட்டு தொகை லைப்ரரிக்கு போகவே வேண்டாங்க இ புக் நம்ம கையில் வச்சுருக்குறோம் இது என்னன்னு கேட்டால் இவங்க சொன்னாங்கல்ல பண்பாடு இன்னைக்கு இருக்கிற பண்பாடு இதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறப்ப என்ன சொல்கிறோம் அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் வாங்க வெளியே போய் சாப்பிட்லாம் ஏன் சொல்கிறோம் தெரியுமா அவங்களும் சிரமப்படாது நம்மளும் சிரமப்படக்கூடாது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா பட்டுப்படவை நாங்கள் நான் ஒத்துக்க மாட்டேன் நாளைக்கு சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டா அதை காட்டிலும் சுதந்திரத்துனா நான் என்ன அருமையாக கைதட்டுறாங்க பாருங்க இப்போ என் துணைவியார் கூட என்கிட்ட கேட்பாங்க நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு கொண்டு போறீங்களா நான் உடனே நான் கேட்பேன் மணி பன்னெண்டு மணிக்கு நைட்டில் இதுதான் பேசுவாங்களா அப்போ வேண்டாமா ஒரு முடிவுக்கு வாங்க என்ன வாழ்க்கை முடிவாது இல்லை ஏன்னா சமைக்கணும்னு நினச்சா எதை ஊற போடணும் எதை அரைக்கணும் இப்படி தாங்க நாக்கு என்ன ருசி கேட்குது மேல்நாட்டுக்காரர் மேலே ஒரு கோழி மேலே ஒரு ரொட்டி கீழே ஒரு ரொட்டி நடுவில் ஒரு கோழி கால வச்சு தின்னு விடுவேன் நம்ம திம்பமா ஊர்காலையே முப்பத்தி மூணு வகை வச்சுருக்கான் நம்ம ஆளு அப்படி ஆனால் அந்த ருசினால தாங்க நம்ம வாழ்கிறோம் தெரியுமா உங்களுக்கு எது போட்டாலும் திங்கலாமா ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார மாட்டேன் உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி திம்பார் அது எதை போட்டாலும் திங்கும் அதெல்லாம் ஆடாது ரசித்து சாப்பிட ருசிச்சு சாப்பிட வேணும் புதுமைகள் வருது வேகமாக போகணும் ரெண்டு இவங்க சொன்னாங்க குழந்தைக்கு உட்காந்து உணவு ஓட்டு நமக்கு தான் ஆசையாக இருக்குது ரெண்டு பேர் வேலைக்கு போகிற வீட்டில் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு அம்மா தலையை விரிச்சு போட்டு ஆஃபீஸ்க்கு ஓடி இருக்கு என்னன்னு கேட்டுக்காங்க லேட்டாக போனால் பின்னிடுவாங்க என்னத்தை பின்னுவாங்க தலையை பின்னுவாங்களா எதுக்காக உட்காந்து குழந்தை அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்குறோம் இன்னைக்கு சொல்லித்தர்றேன் தினம் உட்காந்து சோறு ஓட்ட முடியுமா முடியாது விஞ்ஞானத்தினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கணுங்க நாம் இன்னைக்கு பார்க்குறோம் விமானம் ஓட்டுற பெண்ணை பார்க்குறோம் அதே போல் விமான கப்பல் ஓட்டுற பெண்ணை பார்க்குறோம் போர்க்காலத்தில் முதல் நாள் குழந்தைய கணவன் அனுப்பி ரெண்டாம் நாள் தந்தையை அனுப்பி மூணாம் நாள் குழந்தையை அனுப்பி அந்த குழந்தை மார்பிளவை அடிபட்டு செத்ததா முதுகில் குத்துப்பத்தி இறந்ததான்னு பார்த்து அப்படி இருந்தால் பால் கொடுத்த அங்கங்களை அறுத்தறிவுன்னு சொன்னால அது பழசுங்க இன்னைக்கு என்ன தெரியுமா நான் ஆச்சரியமாக பார்த்தது பரமவீர சக்கர விருதுன்னு ஒன்று இருக்குது அதுதான் இராணுவத்திலே மிக உயர்ந்த விருது அந்த விருது பெறப்போகிறப்ப பெரும்பாலும் அவர் பெற மாட்டாருங்க தெரியுமா அவங்களுக்கு அவருடைய மனைவியோ அவருடைய தாயோ அவருடைய சகோதரியோ அவருடைய மகளோ தான் பெறுவாங்க அப்படி ஒரு பரமவீர சக்கர விருது வாங்க போகிறாங்க ஒரு இளம் மனைவிங்க கணவர் நாட்டுக்காக உயிர் விட்டுருக்காரு அப்போ அந்த பெண்ணு புரட்டக்கால் படி பரிசு கொடுக்குற ஜனாதிபதியிட்ட பேசக்கூடாது ஆனால் அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை அவங்ககிட்ட பேசுகிறோடனே அவர் அப்படியே ஸ்தம்பிச்சிட்டார் என்ன பேசுனாங்க தெரியுமா என்னுடைய கணவர் இராணுவ விமானத்தில் தான் போய் பயணம் பண்ணி அந்த எதிர்நாட்டில் பெரிய சாதனை புரிஞ்சார் விரு விருது பெறுறாரு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் நானும் ஒரு விமானி நானும் ஒரு பைலட் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் என் கணவர் கொடுத்து செஞ்ச வேலையை எனக்கு தர முடியுமான்னு அந்த பெண் கேட்டாங்க அப்போ போர்க்களத்துக்கு அனுப்பினதெல்லாம் அந்த காலங்க போர்க்களத்துக்கு தானே போராளை பெண் இந்த காலங்க அதான உண்மை விஞ்ஞானத்தை மறுக்க முடியாது புதுமைகளை மறுக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்வதற்காக நம்ம தயாராக இருக்கணும் இப்போ எனக்கு மெசேஜ் தவிர பார்க்க தெரியாது அதுக்காக நான் வந்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் முந்தி இந்த லெட்டர் வந்தால் ஊரே தேடி ஒருத்தன் கூட்டு வருவாங்க படிக்க சொல்லி சில பேர் தந்தி வந்தவர்னு பிரிக்காமலே அழுவாங்க பார்த்துருக்கீங்களா நல்ல வேலை இப்போ தந்தி இல்லை அதில் சில பேர் பானையை போட்டு ஒடியா இருக்கு அந்த சேவத்த பயிலா செத்து போயிட்டியா அப்படின்னு பிரிக்காமலே அழுவான் இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு நிமிஷத்தில் அவர் கேட்டார்ல எப்படி ஏன் நீங்கள் செல்லருடைய குறைபாடுகளை மட்டும் சொல்கிறீங்க அடிபட்ட ஒருத்தனுக்கு இன்ன ரத்தம் வேணுங்கிறத இந்த செல்லு மூலமாக ஒரு மெசேஜ் குறிஞ்செய்தி கொடுத்தாங்க பத்து நிமிஷம் கழிச்சு என்னாச்சு தெரியுமா போதும் இனிமேல் யாரும் வர வேண்டாம்னு அந்த செல்லை கொடுக்க வைத்தாங்க காரணம் என்னன்னா ஆயிரம் பேர் ஒரு நேரத்தில் கூடிட்டான் போய் அப்படியே இன்னைக்கு வெப்சைட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ரத்த தானம் பற்றிய வலைதளத்தில் அபூர்வமான ரத்தம் உள்ளவர்களுடைய பட்டியல் இருக்கு நீங்கள் கொடுத்து முடித்த மறுநிமிஷம் எந்த கிராமத்தில் இருந்தாலும் அங்கே இருக்க ஒருத்த வந்து அதை கண்டுபிடிச்சு உடனே வந்து கொடுப்பான் இன்றைக்கு இந்த அன்பு இந்த இதெல்லாம் மாறி போச்சுன்னு சொல்கிறீங்களே எப்படிங்க மாறும் ஒரே தெருவில் இருக்கிற அப்பனும் மகனும் பேசுறதுல முப்பது வருஷமா ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்பாவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மகளும் இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய அம்மாவும் இவங்க சொன்னாங்கல்ல வெப் கேமரா மூலம் பேசுறாங்கன்னா ஒரு நேரத்தில் அன்பை காட்டுவதற்கு கருவி இன்றைக்கு உதவியா இருக்குங்க அன்னைக்கு போனவன் திரும்பி வர மாட்டானவன் பயமா இருந்தது போனவன் போனாண்டி அவன் வந்தாலும் வருவாண்டி இன்னைக்கு அப்படி இல்லை படியில் இறங்கிக்கிட்டே நான் வரட்டுமான்னு கேட்குறேன் இப்போ தான் இறங்கியிருக்காங்க ஏறினோடனே செல்லு உடனே ஃபோனு எல்லாம் கொடுக்க முடியுது இன்னைக்கு இந்த புதுமைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்க மொழியாக இருந்தாலும் பண்பாடாக இருந்தாலும் பழமையை நம்ம வந்து மறுக்கவே கூடாது ஆனால் அந்த பழமையில் ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டால் சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீழ்வூன்றிய அங்கே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தந்தைக்கு அதிர்ச்சி ஏற்படுகிற போது தனையன் வந்து தோல் கொடுக்க வேண்டும் எதை போல ஆலமரத்தினுடைய வேர் கொஞ்சம் கொஞ்சமாக இத்து போய்கிட்டு இருந்தா அந்த இத்து போன ஆலமரம் தன்னுடைய கிளைகளை பரப்பி விழுதுகளை பரப்பி அதை வந்து தாங்கி பிடிக்கும் அதுபோல புதுமைகள் எதுக்காகன்னு சொன்னால் பழமை அழியாமல் இருக்கத்தானுங்க நினச்சி பாருங்க எல்லார் வீட்லேயும் தேவார திருவாசகம் இருந்ததா இல்லை இன்னைக்கு எல்லார் செல்லுலையும் தேவார திருவாசகம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த புதுமையை நம்ம வரவேற்க வேண்டாமா நாம் பார்க்கிற அத்தனை செய்தியிலையும் ஒரு புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படி என்றால் அவங்க சொன்ன மாதிரி தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சரை அச்சய பாத்திரம்னா என்ன அர்த்தம் கண்ணாசுனுடைய வரி மாற்றம் எனது மானுட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிந்தேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதை அறிந்து ஏற்குமின்னாரை இப்படி வரிசையாக சொல்லிட்டு வர்றான் அப்போ இந்த மாற்றங்கள் புதுமைகள் இல்லைன்னு சொன்னால் அது எப்படிங்க ஆகும் பழையன எழுதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஒருத்தர் எழுதுறான் ஏய் பழசு போச்சுன்னு கவலைப்படாதரா ஏன்னா போகின்னு ஒன்று வச்சுருப்போம் பழசு போகட்டும் புதுசு புதுசு கொண்டு வர்றோம் அது புதுசாக வரவேற்பதற்காக இருக்கிறோம் எல்லா நாள்லையும் அப்பப்பா அப்பப்பா நம்ம என்ன செய்கிறோம் ரத்த அணுக்கள் மாறிக்கிட்டே இருக்குங்கிறோம் அது அழியும் புதுசாக ஒன்று உண்டாகும் அதுபோல எப்போது வந்தாலும் அந்த பழமையினுடைய சாரத்தை வாங்கி கொண்டு புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்தால் தானங்க பெருமை தஞ்சை கோபுரத்தினுடைய அழகை நாம் ரசிக்கிறோம் டிஸ்கவரி சேனல்காரன் வந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாங்க தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னு அவங்க காட்டின பிறகுதான் நம்மால் பயந்து போனான் ஒரு கல்லை பிரட்டுறதுக்கு நாலு யானை முன்னாடி இழுக்குதுங்க ரெண்டு யானை பின்னாடி தள்ளுது ஒரு கல் அரை அடி அப்படி போகுது இப்படித்தான் பத்தாம் நூற்றாண்டில் அவன் கட்டியிருப்பாங்கிறான் இவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை நம்ம ஆட்கள் செஞ்சு வச்சிருக்கிறான் கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா போகிற வழியில் திருநெல்வேலி பக்கத்தில் அதில் மன்மதன் கையில் கரும்பு இருக்கும் அந்த கரும்பில் நான் ஒரு ஆச்சரியம் பார்த்தேன் கல்லிலே கணுக்கணுவா செஞ்சுருக்கான் அந்த கரும்புனுடைய மேல் பகுதியில் சின்னதாக ஒரு ஒரு ஊசி அளவுக்கு ஒரு துவாரம் அதில் ஒரு கடுகு போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் உள்ளே ஊடி வந்து கீழே விழுகுங்க உள்ளே ஊடி வந்து என்ன விஞ்ஞானம் பாருங்க இதை அவன் எப்படி செஞ்சிருப்பாங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க மேலாக அப்படி லேசாக இது பண்ணிவிட்டு ஒரு பள்ளம் பள்ளம் தோண்டி அதில் தேனும் சர்க்கரையும் வச்சுட்டா போதுமா எறும்பு போய் போய் போய் போய் உள்ளே ஓடி வெளியே வந்துருமா எப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்கான் பார்த்தீங்களா இன்றைக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயத்த அதை செஞ்சாங்கிறத நமக்கு வெளியில் சொல்கிறதுக்கு ஆள் வேணுங்க இப்போ இதை எடுத்து சொல்லேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் சொல்லப்படாமல் போனால் நம்ம என்ன செய்வோம் பொங்கலை வாங்கி தின்னுட்டு அதில் தடை விட்டு போயிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி என்றால் பழமை இருக்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை புதுமை அதை மெருகேற்றி மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அதனுடைய பெருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் அதுதான் நம்முடைய பெருமையான சிறப்புன்னு சொன்னால் மாறி வருகின்ற புதுமை மங்காத பழமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் கூட மாறி வரும் புதுமையால் தான் மங்காத பழமையினுடைய பெருமையை சொல்ல முடியும் என்று சொல்லி அதனால் தரணி போற்றும் தமிழுக்கு பெருமை தருவது மாறி வரும் புதுமையே புதுமையே புதுமையே என்று சொல்லி இந்த அருமையான நல்ல நிகழ்வை இருந்து கேட்ட உங்களுக்கும் இல்லங்களில் இருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் ஜெயாண்டினுடைய அற்புதமான வாழ்த்துக்களை சொல்லி அன்பு கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்